அவர் அப்படியே நினைச்சு அந்த புஸ்தகம் நினைச்சிருப்பாரு இது முன் ஜாக்கிரதையா சேர்த்திருக்குன்னு நிறுத்தம் இதுக்கு புத்தி வேணும் பதில் சொல்றது எல்லா விஷயத்துக்கும் எல்லாம் இல்லையே அதே போல மனிதனுடைய நடை ராஜ நடைன்னு ஒண்ணு இருக்கு எழுச்சிவாய நடைன்னு ஒண்ணு இருக்கு நடைய பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம் ஒன்பது வகையான நடை இருக்குது ஒன்பது வகையான முகம் இருக்குது ஒன்பது வகையான தானியம் இருக்குது ஒன்பது வகையான ரத்தனம் இருக்குது ஒன்பது வகையான சிரிப்பு இருக்குது ஒன்பது வகையான கோபம் இருக்குது எல்லாத்திலயும் எல்லாம் ஒன்பது ஒன்பது படைச்சிடும் முகத்திலேயே ஒன்பது வகையான முகம் இருக்கு சில முகத்தை பார்த்தாலே பிரியமா வரும் சில முகத்தை பார்த்தாலே ஒரு மாதிரி தெரியுது ஆளு பார்த்தா மென்டல் மாதிரி அது இயற்கை அமைப்பு அல்ல அவர் தலை கொடுத்து ராஜநடை கொண்டு இருக்கு நீங்க சிங்கத்தை பாருங்க பார்த்திருப்பீங்க சிங்கத்தை எங்க பார்த்திருப்பீங்க சும்மா சொல்லுங்களா என்னங்க அதை சொல்லுங்க ஆக்கியா உண்மை சொல்ல டிவி சேனல்ல பாத்துருக்கலாம் பேரிச்சம்பரத்துக்கு சிங்கத்தை காட்டுறாங்களே உங்களுக்கு எல்லாம் விளங்குறது ஆச்சரியம் இல்ல நான் சொல்றது அச்சரத்து விளங்குறது தான் ஆச்சரியம் உண்மையிலேயே அந்த நடை சிங்கத்தினுடைய நடை இருக்கு ஒரு கம்பீரமான நடை அல்லாஹ் அப்படி இருக்கிறான் ஆகையினாலே மனிதனுடைய வாழ்க்கையிலே அறிவு என்பது தனி ஒரு அதாவது நூல்களை படிப்பது என்பது ஒரு தனி கலை அதுக்கு முதல்ல ஒரு அதாவது நிம்மதியான ஒரு மனம் தேவைப்படுகிறது அமைதியான சூழ்நிலை தேவைப்படுகிறது எத்தனையோ களஞ்சியங்கள் அறிவு களஞ்சியங்கள் இருக்கிறது ஆனால் நாம் தொட்டு கூட பார்ப்பதில்லை இந்த சமுதாயத்தின் மீது ஏற்பட்ட லாதம் என்று நான் சொல்லுவேன் சோதர்களே பெரியவர்களை யாபகம் வையுங்கள் நூல்களை படிப்பதே கிடையாது நீங்க புஸ்தக கடை இந்த தெருவில் இந்த இந்த கடை வீதியில் எத்தனை கடை இருக்கிறது புத்தக கடை எங்கேயாவது இருக்கா இருக்கும் குமுதம் ராணி குங்குமம் நக்கீரன் அப்புறம் என்ன சொல்லுங்க ஜூனியர் வேடன் தராசு ஆக ஒரு சின்ன சங்கதியா இருக்கும் அதை ஊதி ஊதி பெருசாக்கி பறக்க விட்டுரும் ஒண்ணுமே நடந்திருக்காது எத்தனையோ ஊர்ல எத்தனையோ நடக்காதுங்க மனுஷன் இருந்தா தான் இருக்கும் உடனே திருப்பி நடக்காதா லஞ்சம் நடக்காதா என்னங்க நடக்காத உலகத்தில் நடந்துகிட்டே இருக்கும் எதையாவது ஒரு லஞ்சத்தை புடிச்சு போட்டு அப்படி பண்ணனா இப்படி பண்ணனா அது பண்ணா இவனு விழுந்து விழுந்து படிக்கிறான் என்னடா கிடைக்கும் உனக்கு ஒண்ணும் கிடைக்காது உலகத்துல ஆயிரம் இருக்குங்க ஆயிரம் நடக்குங்க நமக்கு தேவையானதை படிக்கிறது தேவையானதை தெரிஞ்சுக்கணும் தேவையில்லாத யார் அதை சரிப்படுத்தணுமோ அவங்க சரிப்படுத்தணும் அவர் எழுதவும் நம்ம படிக்கவும் காசு கொடுத்து வாங்கவும் என்ன தேவை பூரா நீங்க தெருவுல போங்க கடை வீதி மெயின் பஜார்ல பூரா துணிக்கடை இருக்கும் நகைக்கடை இருக்கும் ஜவுளி கடை இருக்கும் இது மாதிரி கடை தான் இருக்குமே தவிர மளிகைக்கரை கூட ஓரம் கட்டப்பட்டிருக்கிறது மளிகைக்கரை கூட ஓரம் கட்டப்பட்டிருக்கிறது ஆனா இன்னைக்கெல்லாம் செருப்பு கடைக்கு ரொம்ப மவுத்து செருப்பு கடைக்கு ரொம்ப மவுத்து ஒவ்வொருத்தர் போட்டுக்கிற செருப்பு பார்த்தா ராக்கெட்டுக்கு போற ஆள் மாதிரி இருக்கு அவ்வளவு பெரிய கனகனமான செருப்பு போட்டுருக்காங்க சாதாரண காலுக்கு போடுற செருப்பு தான் ஆனா காலுக்கு போடுற மாதிரி தெரியல அது பூரா உடலுக்கு போடுற மாதிரி தெரியும் ஆனா உடலுக்கு போடுற உடையெல்லாம் உடை பாத்தீங்கன்னு சொன்னா அது எந்த அளவு இருக்குன்னு சொன்னா நான் சொல்லக்கூடாது ஆனாலும் வந்துருச்சு சொல்ற மாதிரி உடுத்தியது உள்ளங்கை அளவு உடுத்தாதது உடல் அளவு நேரம் வீட்டுக்கு போய் வச்சு உடுத்தியது உள்ளங்கை அளவு உடுத்தாதது உடல் அளவு அந்த நிலையில போய்கிட்டு இருக்குது உடைக்கி ஆனா செருப்பு பாருங்க இவ்வளவு பெருசு சின்ன பையன் போட்டு வர்றாங்க இவ்வளவு பெரிய செருப்பு அப்படி செருப்பு வாங்கி கொடுத்தா தான் அவனுக்கு அமைதி அது செருப்பு கடை இருக்கும் ஜவுளி கடை இருக்கும் ரெடிமேடு கடை இருக்கும் நகை கடை இருக்கும் நகைக்கு வர விளம்பரம் பாருங்க உலகத்திலேயே நகை அணுகிறவர்கள் இந்தியாவை விட அதிகமாக உலகத்தில் எந்த நாட்டிலும் கிடையாது இந்தியாவில் இருக்கிற நகைகளை மொத்தம் மூணாயிரம் லாரியில் ஏற்றலாம் வெறும் நகைகளை மட்டும் மூணாயிரம் லாரியில் ஏற்றலாம் நகையா இருக்கிறது இந்தியாவை போல எந்த நாட்டில் நகை அணிகிற பழக்கம் இல்லை போடுங்க இங்கிருந்து ஆரம்பிச்சு இந்தியா இதுக்கு போறதுக்கு ஒரு பேர் இருக்கு அப்புறம் இங்க போறதுக்கு ஒரு பேர் இருக்கு நகைக்கடைக்காரங்களும் புதுசு புதுசா கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு அது வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும் நகை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனா எப்ப நகை போடுவாங்க தெரியுங்களா அது வாட்சி வச்சிருப்பாங்க ஆனா வீட்டுக்கு வாட்சி உள்ள மிஷின் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மேடத்துக்கு வாங்கி கொடுக்கிற வாட்ச இது பெரிய சங்கதி என்ன கேட்டா எங்க மேடத்துக்கு போயிடும் மேடத்துக்கு வாங்கி கொடுக்கிற வாட்சிக்கு மேல இருக்கிற கவர் மட்டும் இருந்தா போதும் உள்ள இருக்கு மிஷன் தேவையில்லை ஏன்னா அவங்க கட்டுறது கல்யாண வீட்டுக்கு போகும்போது தானே மணியா பார்க்க போறாங்க அவங்க ஓடவும் செய்யாது அவங்க பாக்குறதும் இல்லை கல்யாண வீட்டுக்கு போகும்போது நகையெல்லாம் போடும்போது இது போடுவாங்க நகைக்கடை வரிசையா இருக்கும் துணிக்கடை வரிசையா இருக்கும் ரெடிமேடு கடை வரிசையா இருக்கும் நீங்க கவனிச்சிருப்பீங்களோ இல்லையோ இந்த என்ன பேரு பெரிய கடை பெரிய கடை வீதி பெரிய கடை வீதி போற போனா சரி அதே போல அந்த பக்கம் தெரிவி போனா என்னமோ வருது டோல்கேட் வருது இந்த மெயின் கார் கேட் வருது என்எஸ்பி ரோடு அப்புறம் மெயின் கார் கேட் வருது இந்த ரோடு பூரா நீங்க அலசி பாருங்க பூரா செருப்பு கடையா இருக்கும் துணி கடையா இருக்கும் நகை கடையா இருக்கும் அந்த கடையா இருக்கும் மளிகை கடை எங்கேயாவது ஒரு மூலையில இருக்கும் பத்து துணி கடை இருந்தால் ஒரு மளிகை கடை இருக்கும் பத்து மளிகை கடை இருந்தால் ஒரு புஸ்தக கடை இருக்கும் அதுவும் நக்கீரனா இருக்கும் நல்லகீரனா இருக்காது நக்கீரனா இருக்கும் அறிவு சார்ந்த புஸ்தகங்கள் விற்கிற ஒரு கடை இந்த பெரிய கடையில் எண்ணி காட்ட முடியாது பள்ளிக்கூட புஸ்தகங்கள் விற்கிறது அது வேற அது பொது சுமக்கிறவர்களுக்கு பொது சுமக்கிறவர்களுக்கு ஒரு பையனை கூட்டிட்டு போறதுக்கு எப்போ ரெண்டு ரெண்டு சைக்கிள் வந்துகிட்டு இருந்துச்சு முன்னே கொஞ்ச நாளைக்கு முன்னே பையனை கூட்டிட்டு போற ரெண்டு சைக்கிள் ரிக்ஷா வரும் எனக்கு புரியல என்ன ஒரு பிடிக்க போறது ஒண்ணு பையன் ஏறதுக்கு இன்னொன்னு புத்தகம் ஏத்துறது அந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல வரல அது வெறும் மனநம் செய்கிற புஸ்தகம் அந்த புத்தகங்களால அறிவு வளருதுங்கிறதே நம்ம கவர்மெண்டே ஒத்துக்கல பள்ளிக்கூட புஸ்தகங்களால் என்ன கஜினி வந்தார் படையெடுத்தார் கஜினி வந்தார் படையெடுத்தார் அவுரங்கசீப் வந்தார் ஆழத்தில் அமுத்தினார் அவுரங்கசீப் வந்தார் அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சார் இது இருக்கும் அதுக்கு முன்னால கோரி முகமது வந்தார் கஜினி சேர சோழ பாண்டிய மன்னர்கள் எந்த காலத்தில் இருந்தாங்க பத்து வருஷம் முன்னாலையா இருபது வருஷம் முன்னாலையா எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல காங்கிரஸ் கவர்மெண்ட் அறுபத்தி ஏழாம் அறுபத்தி ஆறுல என்ன டிஎம்கே கவர்மெண்ட் அதுக்கு முன்னால எந்த கவர்மெண்ட் சேர சோழ பாண்டியன் எப்ப வந்தாங்க கிபி மூணாவது நூற்றாண்டு ரசூல்லாய் சல்லாசர் பிறந்தது கிபி ஆறாவது நூற்றாண்டு ரசூலுல்லா பிறக்கிறதுக்கு முன்னூறு வருஷத்துக்கு முன்னால இருந்த சேர சோழ பாண்டியன் இந்த திருச்சியை ஆண்டது யாருங்க சோழ மன்னர்கள் ஆண்டார்கள் அது எழுதியிருக்கும் சோழ மன்னன் இருந்த காலம் எந்த காலம் கிபி மூணாவது நூற்றாண்டு ரசூலுல்லா பிறக்கிறதுக்கு முன்னூறு வருஷத்துக்கு முன்னாலே ஈசா இசலாம் பிறந்ததுக்கு முன்னூறு வருஷத்துக்கு பின்னாலே அந்த சேர சோழ பாண்டியனை படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவர் படம் எடுத்தாரு பாபர் வந்தாரு கக்பர் வந்தாரு அது வந்தாரு அப்புறம் எனக்கு சிவாஜி வந்தாரு சிவாஜி எனக்கு முந்தா நாள் பிறந்த பிறக்கா இவர் இல்ல செவாலியர் இல்ல அந்த சிவாஜி பேப்பர்ல இல்ல உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்டுறாரு செய்திகள் தானே படிக்கும்போது கண்ணில் படுறது அது படிக்கிறது இல்ல பேப்பர் பாக்குறது பேப்பர் படிக்கிறது இல்ல நீங்களும் படிக்காதீங்க பார்த்தா போதும் சோதரர்களே படிப்பது என்பது இன்று விட்டு போன ஒரு விஷயம் நூற்களை படிப்பது என்பது விட்டு போன விஷயம் அதீசுடைய கிதாபுகளை நம்ம எத்தனை பேர் தொட்டு பார்த்திருக்கிறோம் சொல்லுங்கள் குரானுடைய மொழிபெயர்ப்புகளை அரபி தெரியாவிட்டால் போகிறது மொழிபெயர்ப்புகளை எத்தனை பேர் தொட்டு பார்த்திருக்கிறோம் குரானுடைய விளக்கங்களை எத்தனை பேர் கேட்டிருக்கிறோம் இதே புரசை வாக்கத்தினுடைய வரிசையில் இருந்த புரசை மாமா கேளுங்கள் அவர்களுடைய மசிதிலே இப்ப அறுநூறாவது வாரம் விழா ஒரு இடத்தில் நடக்க போதும் அவர்களே செய்து கொண்டிருக்கிற ஆரம்பித்து ஒன்னாவது வாரம் ஆரம்பித்து அறுநூறாவது வார விழா நடக்க போகுது அந்த விழாவுக்காக வேண்டி பலரையும் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலை பொழுது என்னிடத்தில் சொன்னார்கள் அறுநூறு வாரம் என்றால் எத்தனை வருஷம் யாரா கால்குலேட்டர் கொண்டு வாங்க நான் பேச பன்னெண்டு கொஞ்சம் கூட அவ்வளவுங்களா பன்னெண்டு வருஷத்துக்கு மேலாக தர்ஜுமா சார் தப்சீல் செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்த புதுப்பேட்டை பள்ளியில புதுப்பேட்டையில பதிமூணு வருஷமாக செய்து கொண்டிருக்கிறார் இந்த பதிமூணு வருஷமாக செய்கிறதுல அங்க எத்தனை பேர் உட்கார்கிறார்கள் எப்படி கேட்கிறார்கள் தூர தூரத்திற்கு செல்ல வருவார்கள் ஆனால் முதல் சம்பளத்தோட முதல் இருந்து போவார் முதல் சம்பளம் முதல் அதே போல ரெண்டு சாரா இருக்கிறார்கள் நான் கட்டவர்களை சொல்லுகிறேன் என்று கோவிக்க கூடாது நானும் கட்டவன் தான் அப்படித்தான் செய்கிறேன் பொதுவாக பயான் செய்யறவங்களுக்கு பழக்கம் அடுத்தவங்க பயான் கேட்க மாட்டாங்க இல்லா இதாக்கான ஹுனாக்க செய் இல்லா இதாக்கான ஹுனாக்க ஜரூரத்தும் அத்தாஹோ எதிரி வயல்லா ஓ எழுச்சி வயத்துரும் நானே ஆகட்டும் என் பயான் முன்னே எந்திரிச்சு போகத்தான் பார்ப்பேன் என்ன பேசுறவங்களுக்கு கேட்கிற பழக்கம் இல்லை ஆனால் நான் கேட்க வேண்டும் என்று சொல்லுவேன் ஏனென்றால் இங்கே உண்மையிலே எனக்குப்படுவது அதாவது நாம் சொல்லுகிற விஷயங்கள் சாதாரண விஷயங்கள் வாழ்க்கை நடக்கிற இந்த புஸ்தக இல்லைன்னு சொல்றேன் இது என்ன பெரிய ஆராய்ச்சி வேணுமா இதுக்கு ஐன்ஸ்டீன் வரணுமா என்னங்க இதுக்கு ஐன்ஸ்டீன் வரணுமா சும்மா உங்களுக்கே பார்த்தா தெரியுமே ஆனா அந்த கண்ணோடு பாக்குறது இல்ல அவ்வளவுதான் ஐன்ஸ்டீனை பத்தி கூட இதுல இருக்கு ஐன்ஸ்டீனுடைய விஷயங்கள் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பல விஷயங்கள் நான் படிச்சிருக்கிறேன் ஏன்னா அவருடைய தத்துவங்கள் ரொம்ப அதாவது நியாயமான தத்துவங்கள் எங்கேயோ படிச்ச யாபகம் ஒரு இடத்துல ரெண்டு மூணு இடத்துல சொல்லியும் இருக்கிறேன் ரெண்டு மூணு இடத்துல சொல்லியும் இருக்கிறேன் மேலப்பாளையத்தில் ஒரு கூட்டம் நடந்துச்சு இந்த அதாவது இந்த நஜாத் ஆரம்ப காலத்துல ஒரு கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டத்தில் முதல் வாரத்தில் போய் ஒருத்தர் பேசிட்டு வந்தார் அவர் பிஜேபி சேர்ந்தவர் எழுத்து தான் மாத்தம் அது பி இது பி எவ்வளவுதான் வித்தியாசம் ஏன்னா அந்த பி வேணாமே நமக்கு அதனால பி உபயோகிச்சுக்கலாம் அவரு போய் முதல் வாரம் பேசிட்டு வந்துட்டார் அந்த ஜனங்கள் அந்த கேட்டு ஆர்வப்பட்டு அடுத்த வாரம் இதுக்கு பதில் சொல்லணும் சொல்லி ஒரு கூட்டம் போட்டாங்க அதுக்கு அடுத்த வாரத்தில் அவர் பேசின அதே இடத்துல கூட்டம் நடந்துச்சு ரொம்ப பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் இருந்துச்சு அதாவது அதாவது உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம் அப்ப அந்த சமயத்துல தான் ஐயத்து செய்திய தாரம் அதிரத் அவர்களுடைய தலைமையின் கீழ் தான் அது நடந்தது இப்ப அந்த கூட்டத்துக்கு போய் பேசும்போது நான் பல கிதாபுகளை அப்பதான் கொண்டு போக ஆரம்பிச்சேன் அவங்களுக்கு கிதாபுகளை காட்டுறாங்க இந்த பாருங்க இந்த கிதாபில் இருக்குது அப்படின்னு அவங்க அவங்களுடைய விக்கை கிதாபுகள் சாபி வெற்றி கிதாபுகள் உண்டா அது போல கிதாபுகள் இதுல எல்லாம் இப்படி எழுதி இருக்கு இப்படி எழுதி இருக்கு கிதாப் எல்லாம் விரிச்சு காட்டிங்க அப்பதான் நம்மளும் கிதாபு காமிக்க போனோம் அப்போ ஒரு மாணவர்கிட்ட கிதாப் எல்லாம் கொடுத்து ஒரு ஏழு எட்டு பத்து கிதாப் இருந்துச்சு அவற்றை கொடுத்து அந்த பக்கங்கள் எல்லாம் கொடுத்து அந்த மாணவர் திறமையானவர் அவற்றை கொடுத்து இந்த கிதாபில நான் பேசும்போது அந்த இடம் வரும்போது கேட்பேன் அந்த எடுத்து கொடுக்கணும் அதை எடுத்து கொடுக்கணும் நான் நூத்தி பத்தாவது பக்கம் கேட்க அவர் முன்னூத்தி இருபத்தி ஆறாவது பக்கம் கொடுக்க ரெண்டு கேட்கறவங்களுக்கு பேசுறவங்களுக்கு என்ன பெரிய தகராறு ஒரு மாணவரை கூட்டிட்டு போயிருந்தேன் அவர்கிட்ட புஸ்தக கிதாப் எல்லாம் கொடுத்திருந்தேன் அவர் காமிச்சிட்டு இருந்தேன் அப்ப பேச்சு வரும்போது சொன்னேன் இந்த விஷயத்தை நான் சொல்றதுல என்னுடைய மாணவரே சொல்லுவார் இந்த விஷயங்கள்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எங்களுடைய மாணவர்கள் எங்களை விட உஷாராக இருக்கிறார்கள் எங்களுடைய மாணவர்கள் எங்களை விட திறமைசாலியாக இருக்கிறார்கள் இதே ஊரில் பல மாணவர்கள் இருக்கிறார்கள் இதே இந்த பக்கத்து ஊர்ல சமயபுரத்தில் ஒருத்தர் இருக்கிறார் மோலி சித்தி இங்க உட்கார்ந்து இருக்கிறார் ரெண்டு வருஷம் சென்ற வருஷம் தான் மோலி முடித்தார் அவர் பக்கத்தில் இருக்கார் பல வகை திறமை உள்ளவர் அதே போல எத்தனையோ மாணவர்கள் எங்களுடைய மாணவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் திறமைசாலிகள் எதிர்பாராதமா இடத்துல வந்து எங்க காரணமாக இல்லை அவர்கள் காரணமாக நாங்கள் திறமையாக கொள்கிறோம் சில கத்தி கல்லு தீட்டுது சில கல்லு கத்தி தீட்டுது ரெண்டு வளைக்கிறோம் தீட்டி தீட்டி கல்ல பாத்தீங்கன்னா கல்லு கூர்மையா இருக்கும் அவங்க தீட்டின தான் நாங்க கொஞ்சம் கூர்மையானோம் எங்க மாணவர்கள் தீட்டன தீட்டல் தான் திட்டன திட்டல் இல்ல ஐன்ஸ்டீன் ஒரு தத்துவம் தன் ரிலேட்டிவிட்டி தத்துவம் கண்டுபிடிச்சு ஒவ்வொரு இடத்துலயுமே அந்த தத்துவத்தை ரிலேட்டிவிட்டி தத்துவம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்படி கொண்டே வரும்போது ஒரு இடத்துல போகும்போது அந்த கார் டிரைவர் ஐன்ஸ்டீனோட பழைய கார் அந்த காலத்துல இருந்துச்சு அந்த கார் டிரைவர் சொன்னானா ஐயா நீங்க இங்கிலீஷ்ல போற இடத்துல எல்லாம் இதே திருப்பி திருப்பி சொன்னீங்களா கேட்டு கேட்டு போர் அடிச்சு நான் அடே நான் கண்டுபிடிச்ச தத்துவம் நான் சொல்றேன் நீ என்ன போர் அடிச்சு போச்சுக்கிறேன் ஆமையா கேட்டு கேட்டு பெரிய போரா போச்சு நீங்க என்னத்த போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க நானே சொல்லுவேன் நானே சொல்லுவேன் நீங்க எதுக்கு போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க நீ சொல்லிருவியா சொல்லிடுவேன் எங்க சொல்லுவாங்க அதே மாதிரி ஐன்ஸ்டீன் சொல்ற மாதிரியே டிரைவர் சொல்றாரு இவர் பார்த்தார் எதுக்கு நம்ம கத்திக்கிட்டு டிரைவரே விட்டார் அன்னைக்கு போன கூட்டத்தில் டிரைவரே பேச விட்டார் டிரைவர் பேசினார் அதே மாதிரி எல்லாரும் கேட்டார் ஆனால் பேசி முடிச்சு ஒருத்தர் ஒரு ஆள் எந்திரிச்சுன்னு கேள்வி கேட்டார் அப்ப டிரைவர் அவர் சொல்லும் போது டிரைவர் தான் பேசுறாரு டிரைவர் பேசும்போது சொன்னாரு இந்த விஷயத்தை நான் சொல்றது இல்ல என்னுடைய டிரைவரே சொல்லுவாரு ஐஸ்கிரீம் காமி சொன்னார் உண்மையில பேசுகிற டிரைவர் உட்கார்ந்து ஐன்ஸ்டீன் அப்படின்னு சொல்லிட்டார் பேசி முடிக்கிற ஒருத்தர் ஒரு நாள் நிறுத்தி கேள்வி கேட்டார் அந்த தத்துவத்தை பத்தி டிரைவர் இது வரைக்கும் அந்த கேள்விக்கு பதில் தெரியாது இவன் கேட்டதை கேட்டவன் தானே என்ன அதிகமா போச்சு என்ன கேட்டாரு இப்படி இந்த கேள்விக்கு பதில் தானே நான் என்ன சொல்றது என் டிரைவரே சொல்வாரு டிரைவர் ஆயா அவர் தான் ஐஸ்கிரீம் நினைக்கிறேன் அதான் இதுல இருக்கும் நினைக்கிறேன் டிரைவரும் ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல படிக்கிற பழக்கமே ஏன் இல்லை ஏன் படிக்க கூடாது சாதாரண பேப்பர் படிக்கிற பழக்கம் ஜனங்களை கொண்டு இருக்கு ஆனால் நூல்களை நல்ல நூல்களை மார்க்க நூல்களை விற்றவர்கள் தலையில வைத்து சுமந்து கொண்டு இருக்க வேண்டியது இருக்கிறது எழுதியவர்கள் ஆசிரியர்கள் அந்த நூல்களை எடுத்துக்கொண்டு தலையில எடுத்து வைத்துக் கொண்டு ஒவ்வொரு பள்ளியாக போய் அந்த மார்க்க வெளியே வச்சு புத்தகம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க செருப்பு இருக்கும் அதுக்கு பின்னால புத்தகம் இருக்கு செருப்புக்கு பின்னால புத்தகம் இருக்கு போறவங்க இப்படி பார்த்து போயிட்டே இருப்பாங்க பிச்சைக்காரங்க நல்லா போட்டாலும் போடுவாங்க புத்தகத்துக்காக எட்டனா செலவு பண்ண மாட்டாங்க ஆனால் கடைவீதியில போய் பார்த்தால் நல்ல அறிவு சார்ந்த புத்தகங்கள் விற்கக்கூடிய கடைகளை இருப்பதில்லை தேடி தேடி போனாலும் கூட ஏதாவது உதாரணமா இப்போ நான் சமீப காலத்துல தேடினதுதான் எனக்கு தெரியும் வானவியல் சம்பந்தமான புத்தகம் அஸ்ட்ரானமி சம்பந்தமான புத்தகங்கள் போய் எந்த கடையில கேட்டாலும் அஸ்ட்ரானமி கொடுப்பாரு போன உடனே ஹெச்சிம் பாதாம் சென்னைக்கு போகும்போதெல்லாம் அதற்கு பல தடவை கூட வந்திருக்கிறாங்க சென்னைக்கு போகும்போதெல்லாம் யார் யாரே என்னென்ன தேடி போனாலும் நான் போனா அநேகமா டைம் கிடைத்தா அந்த ஹெச்சிம் பாதாம்ஸ் அதுக்கு பக்கத்துல இன்னொரு பெரிய கடை இருக்கு அந்த கடையில போய் ஏதாவது நல்ல அறிவு சார்ந்த புத்தகம் இருக்குமா என்று தேடித்து போற பழக்கம் அந்த ஹிக்கிம் பாதாம்ஸ்லயே அஸ்ட்ரானமி புத்தகம் கீழே பூரா எங்கேயுமே கிடைக்கல பூரா சுத்தி சுத்தி வந்துட்டு கிடைக்கல கடைசியில போய் கேட்ட சொன்னாங்க மேல இருக்குது மேல போய் பார்த்தா பல இடத்துல இது மாதிரி நடந்திருக்கு அங்கேயும் தான் நடந்துச்சு அஸ்ட்ராலஜி அஸ்ட்ராலஜி ஜோதிடவியல் ஜோசியம் சம்பந்தப்பட்டதுக்கு அஸ்ட்ராலஜின்னு பேரு வானவியல் சம்பந்தப்பட்டது அஸ்ட்ரானமின்னு பேரு அஸ்ட்ரானமி கேட்டா அஸ்ட்ராலஜி தான் எடுத்துக் கொடுப்பாங்க ஜோசியம் பார்க்கிற ஆள் தான் இருக்கிறாங்களே தவிர வானவியலை படிக்கிற ஆளே இல்லை பஷம் சூரியனை பாருங்கள் சூரியனை பாருங்கள் பஷம் சதிரியில் முஸ்தகர் இல்லாஹா தாலிக்க புறா இதே இருக்கிற சூரியனை பற்றி இருக்கிறது சூரியன் சூரியன் சூரியன் என்று அல்லாஹ் தால சொல்கிறான் நீங்கள் படைப்பிலே மிக வலுமிக்கவர்களா அல்லது இந்த வானம் வானத்தில் இருக்க சூரியனா என்று அல்லாஹு கேட்கிறார் சூரியனை பாருங்கள் என்று சொல்லுகிறான் முகா நேரத்தை கட்டத்திலே சூரியன் இருக்கும் பொழுது பாருங்கள் என்று நான் சொல்லுகிறான் ஏன் சூரியன் என்பது ஆண்டவருடைய சக்திகளிலே எரிசக்தி எரிசக்தி என்று சொல்கிறார்களே முழு உலகத்துக்கும் எரிசக்தி ஒட்டுமொத்தமாக காலம் எல்லாம் ஆரம்பத்திலிருந்து உலகம் தோன்றிய நாளிலிருந்து உலகத்திலே உயிரினங்கள் தோன்றிய நாளிலிருந்து தாவரங்கள் தோன்றிய நாளிலிருந்து தண்ணீர் தோன்றிய நாளிலிருந்து ஜீவராசிகள் தோன்றிய நாளிலிருந்து எந்தெந்த பொருள்கள் இந்த உலகத்திலே இருக்க வேண்டுமோ அந்த பொருள்கள் தோன்றிய நாளிலிருந்து இதே போல பிரகாசித்துக் கொண்டிருக்கிற எரிந்து கொண்டிருக்கிற எரிபொருள் தேவையே படாமல் எரிந்து கொண்டிருக்கிற அல்லாஹனுடைய தனிப்பெரும் சக்தி கொண்டு மட்டும் ஏற்றி கொண்டிருக்கிற வஷம்சி வலுஹாஹா வல் கமரீதா தலாஹா வல் ஜல்லாஹா இந்த ஆயத்தில் அல்லாஹு தலா தொடர்ந்து சொல்லிக் கொண்டே போகிறானே பாருங்கள் என்று சொல்கிறானே அந்த அஸ்ட்ரானமி வானவியல் சம்பந்தமாக ஏதாவது படிக்கலாம் என்று கேட்டால் முழு தமிழ்நாட்டிலும் அஸ்ட்ரானமி சம்பந்தமாக புத்தகம் ஒன்றோ இரண்டோ தவிர இதுவரை கிடைக்கவே இல்லை ஆங்கிலத்தில் ஏராளமாக இருக்கிறது அந்த ஆங்கிலத்திலிருந்து அரபியில மொழிபெயர்த்ததை அரபியில மொழிபெயர்த்ததை எங்களுடைய மதுரசாருடைய மரியாதைக்குரிய மேலப்பானை உஸ்தாத் முகமது அலி அதிரத் அவர்கள் எனக்கு வாங்கி கொண்டு வந்து கொடுத்த காரணத்தினாலே அது சம்பந்தமான புத்திர விஷயங்கள் தெரிந்து கொள்ள முடிந்தது இல்லையானால் தமிழ்நாட்டில் இன்று வரை தேடுகிறேன் மாணவிகள் சம்பந்தமான நல்ல ஒரு புத்தகம் கிடைக்கவில்லை ஆங்கிலத்தில் ஏராளமாக இருக்கிறது ஏன் சொல்ல வருகிறேன் இது போன்ற அல்லா எல்லாவற்றை விட பெரிதாக வானத்தை நிமிர்ந்து பார்க்க சொல்லுகிறான் வானத்தில் ஆச்சரியங்களை பார்க்க சொல்லுகிறார் இன்றைக்கு வரை வான சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆராய்ந்து முடித்து விட்டார்களா ஆம்ஸ்ட்ராங் போய் வந்தாரே நிலவுக்கு போய் வந்தாரே அவர் போய் வந்த பிறகு அவருக்கு என்ன வந்தது தெரியுமா அவருக்கு என்ன வந்தது தெரியுமா அதற்கு நிலவு வியாதி என்று பெயர் வைத்தார்கள் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார் அவரை அழைத்து வைத்தார்கள் ஆம்சாங் நிலவுக்கு போய் வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே அவர் போய் வந்த பிறகு இன்றைய வரை ஆம்சாங் என்ன செய்து கொண்டிருக்கிறார் யாருக்குமே தகவல் இல்லை யாராவது ஏதாவது தகவல் வந்திருந்தால் அந்த தகவல் உண்மையான தகவல் அல்ல இதுவரை அவருடைய தகவல் இல்லை ஏனென்றால் அறுபத்தி ஒன்பதிலேயே அவர் நிலவுக்கு போய் வந்த பிறகு எழுபதாவது வருஷம் ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்துடைய ஒரு பத்திரிகை தினத்தந்தியில வந்த பத்திரிகை தாம் நிலவுக்கு போய் வந்தவர் சாமியார் ஆனார் என்ற தலைப்பிலே வந்ததை அந்த காலத்தில் எழுதிய டைரி என்னிடத்தில் இன்றைக்கும் இருக்கிறது நிலவுக்கு போய் வந்தவருக்கு அங்கே இருந்து பார்த்தால் இந்த உலகத்தை படைத்து பராமரிக்கக்கூடிய இந்த அண்ட சராசரத்தை இந்த பிரபஞ்சத்தை இந்த கோலங்களை இந்த கிரகங்களை படைத்து பராமரிக்கக்கூடிய இந்த பூமியை தண்டந்தரியாக எந்த தூணும் இல்லாமல் எந்த பிடிப்பும் இல்லாமல் ஆமாதேன் தரவுனகா நீங்கள் பார்க்கவே முடியாது ஒரு தூணை கூட ஒரு பிடிப்பை கூட எதையும் பிடித்திருக்க ஒன்றை நீங்கள் பார்க்க முடியாது அப்படி இந்த பூமியில் அது சுற்றிக்கொண்டே வருகிறது பனிரெண்டு மாதத்திலே ஒரு சுற்றி சுற்றி விடுகிறது அங்கே ஆரம்பித்து இங்கே முடிந்து விடுகிறது இப்பொழுது குளிர்கால் நாம் நாம் பூமி சூரியனை விட்டு தூரமாகி இருக்கிறோம் காரணம் நம்முடைய பூமி நகர்ந்து விட்டது இனி அடுத்து அடுத்து வரக்கூடிய காலத்திலே ரிசர்வ் அதாவது ஜூலைக்கு பிறகு சூரியனுக்கு நெருங்கி இருக்கிறோம் அடுத்து வரும்போது நவம்பர் டிசம்பரிலே சூரியனை விட்டு தூரத்துக்கு போய்விடுவோம் இந்த பூமி தூரம் போய்விடுகிறது எனவேதான் குளிர்காலம் வருகிறது பிறகு ஏப்ரல் மேலே சூரியனுக்கு சமீபத்தில் வந்து விடுகிறோம் சுற்றி வரும்பொழுது நீரில் வட்டமாக இருக்கிற காரணத்தினாலே நீர் வட்டத்தினுடைய அந்த கடைசிக்கு டிசம்பரிலே போகும்போது இந்த கடைசிக்கு இந்த கடைசிக்கு போகும்போது நாம் சூரியனுக்கு தூரமாகி விடுகிறோம் அதே போல மேலே வரும்போது சூரியனுக்கு அருகிலே வந்து விடுகிறோம் இதுதான் காரணம் இதை எல்லாம் அல்லாஹ் பார்க்க சொல்லுகிறான் அங்கிருந்து சந்தனிலிருந்து பார்த்தவர்களுக்கு ஆண்டவன் ஒருவன் இருக்கிறான் என்பது விளங்கும் என்பதற்காகத்தான் விளங்கும் என்ற காரணத்தினால் அவர்கள் அதை சொல்லி இருக்கிறார்கள் இது அன்றைக்கே பத்திரிகையில வந்தது தினத்தந்தியில வந்தது நான் என்னுடைய டைரியிலே எழுதி வைத்திருக்கிறேன் சாமியார் ஆனார் என்ற தலைப்பிலே இருக்கிறது ஏனென்றால் இதையெல்லாம் பார்த்தால் தானே விளங்கும் படித்தால் தானே புரியும் கேட்டால் தானே தெரியும் ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட அறிவு சார்ந்த புத்தகங்கள் புத்திபூர்வமான புத்தகங்கள் புத்தக கடைகளிலே கூட கிடைப்பதில்லை நீங்கள் பெரிய பெரிய புத்தக கடைக்கு போனாலும் அங்கே கதைகள் அங்கே கதைகள் வெறும் கற்பனை கதைகள் அதிலும் ஆண் பெண் சமாச்சாரம் உள்ள கதைகள் இதைத்தான் விரும்பி படிக்கிறவர்கள் இருக்கிறார்களே தவிர நல்ல புத்தகம் இந்தியா துடே போன்ற ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் நல்ல கருத்துக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட புத்தகங்கள் கூட பெரிய தவறுகள் நடக்கிறது பாருங்கள் அமெரிக்காவில் எப்படி பெரிய தவறு நடக்கிறது என்று சொன்னால் அந்த தவறை படம் பிடித்து போட்டோ காமி போட்டு ஒரு பொம்பளைய நிர்வாண மாதிரி போட்டு பாருங்கள் இப்படி தவறு நடக்குதுன்னு சொன்னார் இவன் படிக்க மாட்டான் படத்தை பார்த்துக்கிட்டே அந்த பாரத பாதை ஒரு வாரம் கழிச்சவன் சோதரர்கள் இப்படி தவறு நடக்கிறது ஒரு எனக்கு ஒரு யாபம் வந்துருச்சு ஒரு அறிவு சார்ந்த புத்தகங்களை படிப்பது என்பது இந்த அத்தியாவசியமான ஒன்று படிப்பில்லாமல் மனிதனுடைய அறிவு நிலைக்க முடியாது குறைஞ்சபட்சம் இந்த காலத்துல கேசட்ல வருதுன்னு சொல்றாங்க ஆனா கேசட்ல வந்து கேட்கறது நிலச்சி நிக்காது மூளையில நிலச்சி நிக்காது பாருங்க கேசட்ல வந்ததுல எல்லாம் இப்ப நான் பேசி முடிச்சுட்டு போன பிறகு அஜித் என்னங்க சொன்னாருன்னா முல்லான சிறுத்தையினுடைய முண்டாக்குறதே அவங்க இருக்கும் மத்ததெல்லாம் மறந்துடும் முல்லான சேர்த்திடம் உண்டாக்குறது ஒரு உதாரணத்துக்கு சொன்னதை தவிர அது அசல் பயான் இல்ல அசல் பயான் என்னவோ அது ஞாபகத்தில் இருக்காது இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிற விஷயங்கள் படியுங்கள் தெரியுங்கள் இதற்கு அவர் தலைப்பு கொடுக்கும் போது படியுங்கள் அறிவு சார்ந்த நூல்களை படியுங்கள் என்ற தலைப்பு கொடுத்தால் மிக பொருத்தமாக இருக்கும் இது இதை மிக அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன் படித்துக் கொண்டே இருப்பது அது என்பது ஒரு நயிப்பு அதில் இருக்கிற சுகமே தனி சுகம் சகோதரர்களே இமாம் கசாரியோடு பேச முடியுமா ரசூல்லாவோடு பேச முடியுமா அபூஹரேராவோடு பேச முடியுமா தமிழ் சித்தி கூட பேச முடியுமா அதில் அபுபக்கர் சித்திகோடைய பொன்முடிகள் இருக்கிறது அதை படித்தால் அவரோடு பேசுவது தானே அவர்களோடு பேசுவது தானே ஏன் அவைகளை படிக்க கூடாது அதே போல இந்த படிப்பதை எப்படி படிப்பது என்று ஒன்று இருக்கிறது ஒரு புஸ்தகத்தை முதலில் திறந்தால் இப்ப புத்தகம் திறந்தா என்ன படிப்பீங்க இந்த புத்தகம் திறந்தா என்ன படிக்கணும் ரொம்ப பேருக்கு படிக்கணுங்கிறது தெரியாது அதை விட ரொம்ப பேருக்கு எப்படி படிக்கணுங்கிறது தெரியாது படித்து முதல்ல புஸ்தகத்தோட அட்டையில என்ன இருக்குது இந்த புத்தகத்தோட அட்டைங்கிறது இதனுடைய தூரத்திலிருந்து பார்க்கிற முகம் புஸ்தகத்தோட அட்டைக்கிறது புஸ்தகத்தை தூரத்துல முகத்தை பார்த்துட்டு நீங்க எந்த ஊருங்க உங்க பேர் என்னங்க நீங்க எப்போ வந்தீங்க நீங்க யாருங்கன்னு கேட்கறீங்க இல்லையா இது இதனுடைய அட்டவணை அட்டவணை தான் அவர் பேர் கேட்கறது விசாரிக்கிறது இது முகம் அது அவரை விசாரிக்கிறது ஒரு ஆளை பார்த்தா முதல்ல முகத்தை பார்க்கணும் முதுகைய பாக்குறது யாராவது பாப்பாங்களா அப்படி முதல்ல முகத்தை பார்க்கணும் இப்ப ரொம்ப பேர் புஸ்தகம் வாங்கியிருப்பாங்க கூட சமயத்துல படிச்சிருப்பாங்க என்ன புஸ்தகங்க அது என்னவோ பேர் இருந்துச்சு பேர் தெரியல சரி யார் எழுதுறதுங்க யாரோ ஒருத்தர் எழுதுறது என் சமயத்தில் ரெண்டு பேர் கூட எழுதியிருப்பாங்களே புஸ்தகத்தில் புஸ்தக ஆசிரியரை வைத்து புஸ்தகத்தை நிர்ணயம் செய்யலாம் ஆசிரியர் எப்படிப்பட்டவரோ அதற்கு தகுந்தாற் போல் தான் நூல் இருக்கும் இல்லையா ஆசிரியர் எப்படிப்பட்டவரோ அதற்கு தகுந்த நூல் நிஜாமத்தில் அதற்கு எழுதிய நூல் அதற்கு தகுந்த மாதிரி எனவே முதல்ல புத்தகத்தை முதல் அட்டை பார்க்கணும் அட்டை என்ன பேர் இருக்குது பாருங்க இதே இதை பாங்கின கூட இந்த பார்த்திருக்க மாட்டாங்க திருக்குறான் விரிவுரை ஐநூறாவது வார விழாவில் வெளியிடப்பட்ட பல்சுவை மலர் ஐநூறாவது வார விழா மேல எழுதியிருக்கு திருக்குறான் விரிவுரை ஐநூறாவது வார விழா இந்த விழாவுக்கு நானும் போயிருந்தேன் அதற்கு அதற்கு பாக்குறதுக்காக ஐநூறாவது வார விழா அதுல வெளியிடப்பட்ட பல்சுவை மலர் இது பூரா யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க பல்சுவை மலர் பல்லுன்னா தெரியும் ரொம்ப பேருக்கு பல்லுக்கு ருசியா இருக்கிற மலர்னு கூட நினைச்சிருப்பாங்க பல் சுவை அப்படின்னா பல வகையான சுவை பல சுவை தான் பல் ஆகுது ஆனா தமிழ்ல அப்படி என்னன்னு சொல்ல முடியாது அமானியத்திற்கு நிறைய சொல்லுவாங்க சம்பந்தமா இப்ப நேரம் இல்லாதனால விட்டேன் பல சுவை மலர்ந்து எழுத வேண்டியதானே பல பசில பல இருக்கு பல சுவை சேர்ந்தா என்ன வரணும் பல சுவை பல சுவை மலர் தானே வரணும் ஆனா தமிழ்ல தப்பு பல சுவை தான் பல் சுவை எங்க இருந்தப்பா இல்லாச்சது நானா இல்லன்னா ஏன் ஆச்சு தெரியாது ஆட்சி ஆட்சி ஒத்துக்கண்டா ஒத்துக்க இதை ஒத்துக்குவார் அல்லா சொன்னதை மட்டும் ஒத்துக்க ஆகையினால் படிக்கணும் ஒன்பது ஒன்பது மணி நேரத்துக்கு இடையில நம்ம அதை நினைச்சு பார்த்தால் மனப்பாடாகிறதுக்கு லேசாகும் அது மாதிரியான கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களையாவது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் இதே போல கேசட்லாம் இல்ல கேளுங்க சில சமயத்துல நம்மளால படிக்க முடியல ஊண்டி படிக்க முடியல கேட்க முடியுது இந்த கேசட்டுகள் அதரத்தை அதரத்துறைமையான இருக்கிறது இது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் இருக்கிறது கேளுங்க ஆனா கேட்டதை மனசுல கொஞ்சம் பதிய வைக்கிறதுக்கு முயற்சியும் பண்ணணும் இப்படியே கேட்டுக்கொண்டே இருந்தால் எத்தனையோ மார்க்க விஷயங்களை வந்து கேட்கிறாங்க தலாக் மசாலா கேட்கிறாங்க வட்டி மசாலா கேட்கிறாங்க வியாபார மசாலா கேட்கிறாங்க தொழுகையில சேதாசவ மசாலா கேட்கிறாங்க அது மாதிரி எல்லாம் கேட்கிறாங்க பாருங்க இதெல்லாம் சாதாரணமான விஷயம் ஒரு மனிதனுக்கு தொழுகையில எத்தனை ரக்கா தொழுதா என்ன செய்யணும் இது கூட தெரியலன்னு சொன்னா எப்படி ஆகும் நான் அஞ்சு ரக்கா தொழுத்து என்ன பண்ணட்டும் போய் ஹவுஸ்ல விழுந்துருன்னு சொன்ன அப்பதான் நீ ஒண்ணு நீ தொழுவே மாட்டேன் அஞ்சு ரக்கா தொழுத கூடாது இல்லையா நாலுண்டா நாலு தான் பினிஷ் அதுக்கு மேல அஞ்சாவது சொல்ல நாலுல உட்கார்ந்து இருந்து எந்திரிச்சிருந்தா ஆறாவது ஒண்ணு சேர்த்தா நாலு plus two four plus two அப்படி ரெண்டு ஆக்கலாம் நாலுல உட்கார்ல அஞ்சு ரக்கா தொழுதார் இப்ப மறுநாள் வந்து கேட்கிறாரு என்ன கேட்கறாரு அதே சேர்த்து அசல்ல நான் தனியா தொழுது அஞ்சு ரக்கா தொழுது என்ன செய்யட்டும் அந்த அந்த பள்ளிவாசல்ல ஹவுஸ் இருக்குதான் இருக்கு அதுலயே விழுந்திருப்பால பெரிய டப்பா இருக்கு போட்டா போட்டி நடக்குது இப்படி ஒரு சலாம் கொடுத்துட்டு பார்த்தா வெளியே நிக்கிறாரு ஏன்னா ரெண்டாவது சலாம் வாஜிப் இல்லைன்னு அவருக்கு தெரியும் ஒரு சலாம் தான் வாஜிப் ஒருத்தர் போயிட்டே இருப்பாரு கடைசி அவர் முதல்ல போவார் நீ வேணா ஒரு சும்மா நின்று பாருங்க இதே நான் கண்டுபிடிச்ச தியரி கடைசி அவர் ஆளு முதல்ல போவார் சில விஷயம் எல்லாம் நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் கணவன் மனைவியை புரிஞ்சுக்கணும் சொல்லுவாங்க புரிஞ்சு வாழ்க்கை நடத்தணும் ரொம்ப நாளா இந்த புரியறதுண்டா என்ன புரியறதுண்டா என்னன்னு யோசிச்சா வச்சா நமக்கு புரிய மாட்டேங்குது அப்புறம் தான் சொன்னேன் முதல்ல ஒண்ணு சொன்ன ஒண்ணு கண்டுபிடிச்சேன் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணு கண்டுபிடிச்சேன் கணவன் மனைவியே புரிய முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் புரிஞ்சுக்கிறது இது கண்டுபிடிச்சு மூணு வருஷம் ஆச்சு இப்போ ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கிறார் கணவன் மனைவிங்கிறவங்க ஒருத்தர் ஒருத்தர் புரியறதுக்கு முயற்சி பண்ணாம இருக்கிறது தான் புரியறது இப்ப லேட்டஸ்ட் கண்டுபிடிச்சு நீங்க வாழ்க்கை நடத்திக்கிட்டே இருங்க மனைவியை புரியறதுக்கு முயற்சியை பண்ணாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி இதத்தான் அப்படி இந்த இடத்த வேற வார்த்தையில சொல்லி வச்சிருக்காங்க கணவன் மனைவி புரிஞ்சு வாழணும் என்ன புரிஞ்சு வாழணும் புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு புரிஞ்சு வாழணும் புரிய முயற்சி செய்யக்கூடாது ஒரு ஆணால் பெண்ணை புரியவே முடியாது பெண்ணால் ஆணை புரியவே முடியாது அதனால ரெண்டு பேரும் புரிஞ்சுக்க வேண்டாம் ரெண்டு பேரும் ஒத்துமையா வாழ்க்கை நடத்துற ரயில் தண்டவாளம் மாதிரி ரெண்டு பேரும் ஒத்துமையா வாழ்நாடு வாழ்க்கை நடத்துறோம் எது மாதிரி ரயில் தண்டவாளம் மாதிரி சேர்ந்தாலும் போச்சு ஓடுறது ஓடிக்கிட்டே இருக்கட்டும் வாழ்க்கை என்ற ரயில் கணவன் மலை என்ற தண்டவாளத்தில் வலுவாமல் நழுவாமல் தரம் பொருளாமல் போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேரட்டும் ரெண்டும் அப்படி வேண்டாம் இப்படி வேண்டாம் போயிட்டே இருக்கு வாழ்க்கை சுகமா இருக்கு புரியறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது புரிஞ்சா புரியறதுக்கு முயற்சி பண்ணா ரெண்டும் சேர்றதாக அர்த்தமாயிரும் சேர்ந்தால் தடம் புரளும் இல்ல நான் முயற்சி பண்ணல சண்டை போட முயற்சி பண்ணணும் புரியலேன்னு சொல்லி சண்டை போட முயற்சி பண்ணா பிரிஞ்சு ஆயிரும் அப்போ ரயில் புரண்டு ஆகையினால் புரியாமலேயே புரிஞ்ச மாதிரியே விளங்காமலேயே வேங்கிற மாதிரியே ஏஜென்சி இருக்கீங்களா அவர் எடுக்கிறீங்களா பரவாயில்ல எத்தனையோ சண்டை எப்படி ஒண்ணு வரணும் ஆனா நான் சொல்லுவேன் எங்க வீடுகள்லாம் பொறுத்த வரைக்கும் அப்படி வாழ்க்கை இல்லை உண்மை உண்மையாவே சொல்றேன் காரணம் என்ன ஆரம்பத்திலிருந்து அப்படி பழகிட்டோம் எங்க வீடுகள்ல என்னன்னா போன சில வீட்டுல சொல்லுவாங்க சாப்பிடுங்க பல்சாக்கு வர்றாங்க வீட்டுக்கு வர்றாங்க சாப்பிடுங்க இல்ல இல்ல நான் வீட்டுல போகணும் இல்லையானா இப்ப இப்ப சுத்தி வச்சிருக்கிற தோசை காலையில நான் சாப்பிட வேண்டியது வரும் எங்க வீடுகள் அப்படி இல்லை தோசையை சுட மாட்டாங்க அதான் எங்க வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு வித்தியாசம் சுடவே மாட்டாங்க வீட்டுக்கு போன பிறகு அது ராத்திரி ஒன்பது மணியோ பத்து மணியோ பத்தரை மணியோ எப்ப வருவீங்கன்னு கேட்கவும் மாட்டாங்க எங்க வெளியூர் போறமே எப்போ வருவீங்கன்னு கேட்க மாட்டாங்க நாம சில சமயத்துல சொல்லிட்டு போவோம் சில சமயத்துல சொல்லாம கூட போயிருவோம் தர்றதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகும் ஏன்னா நமக்கே தெரியாது சரி இப்ப நான் ஒரு ஊருக்கு போறேன் ஒரு ஊருக்கு போறேன் கூடுவாஞ்சேரிக்கு எங்க பொம்பளைக்கு போய் கூடுவாஞ்சேரின்னு சொன்னா யாவும் இருக்குமா அவர் கூடலூருக்கு யாவும் வச்சிருந்தம்மா பிரச்சனை தான் அது அதனால வேண்டாம் இந்த விவகாரமே ராத்திரி எத்தனை மணிக்கு வரும் தெரியாது எத்தனை மணிக்கு வந்தாலும் பெல் எடுத்தா திறந்து விடுவாங்க ஏங்க லேட்டு கேட்க மாட்டாங்க ஏண்டா கேட்டா இவர் திருத்த போறது இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும் இது திருத்த முடியாத கேசுன்னு தெரியும் அதனால இவர் போனா போனதுதான் வந்தா வந்ததான் வந்தா வரவில போனா செலவில் அப்படிதான் வச்சிருப்பாங்க வந்த பிறகு கேட்பாங்க சாப்பாடு கொண்டு சாப்பாடு வைக்கட்டுமான்னு கேட்பாங்க வேண்டாம் பால் கொண்டு வரட்டுமா வேண்டாம் கொண்டு வா கைய சாப்பாடு வைப்பாங்க ஏன் லேட்டு இப்ப சாப்பிடுறீங்க கேட்க மாட்டாங்க இருக்கவே இருக்கு பிரிஞ்சு குப்பை தொட்டி எல்லா மாவும் அதுல இருக்கும் என்னங்க முதல் வாரம் பிரியாணி சாப்பிட்டேன் அடுத்து ஒரு ஆறு நாளைக்கு தலைவர் போறேன் என் மகன் எல்லாம் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு இருக்காங்க என்னப்பா நாலு நாளைக்கு முத்தான பிரியாணி வச்சோம் வீட்டுல இன்னைக்கு என்ன தெரியுது பிரிட்ஜில் வச்சிருந்தேன் அந்த பிரியாணி ஒவ்வொரு நாலு நாளைக்கு ஒரு பிரியாணி வருது எங்க இருந்து போவது பிரிட்ஜில் இருக்க பிரியாணி முன்னால காலத்துல வேலைக்காரங்களுக்கு எல்லாம் கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு இந்த சாப்பாடு எல்லாம் இப்ப பிரிஞ்சு இருக்கிறதுனால பூரா திண்டுக்கு உள்ள வச்சு மூடி விட்டு வந்துடலாம் இந்த வாழ்க்கையினுடைய உண்மையான ருசி தருவான் இல்லையானால் வெறும் சாப்பாட்டு ருசிக்கு பிறந்தவர்கள் இல்ல கலக்கல்லாஹ் ரிஜாலன் கலக்கல்லாஹலில் ஹரூதி ரிஜாலன் கலக்கல்லாஹலில் ஹரூதி ரிஜாலன் ரிஜாலன் அரபியில் அருமையான வைத்தது ஆனா தமிழ்ல எப்படி வரும் தெரியல கலக்கல்லாஹலில் ஹரூதி ரிஜாலன் அல்லாஹு தாலா சாதனைகளுக்காக வேண்டி ஒருவன அசல்ல யுத்தம் அர்த்தம் ஆனா இந்த இடத்துல யுத்தம் அர்த்தம் இல்ல சாதனைகள் செய்வதற்காக மனிதர்கள் சில மனிதர்களை படைத்திருக்கிறார் சாதனையாளர்களாக சிலரை படைத்திருக்கிறார் வரிஜாலன் இன்னும் சிலரை படைத்திருக்கிறான் சரீரின் இலைக்கும் பிரியாணிக்கும் சில மனிதர்களை இலைக்கும் பிரியாணிக்கும் சில மனிதர்களை சாதனையாகும் சாதனையாக மாறுங்கள் அடையவே அடையுங்கள் நானும் அடைய வேண்டும் நீங்களும் அடைய வேண்டும் மனிதராக பிறந்த முழு மனித சமுதாயம் அடைய வேண்டும் என்று வாக்கியமாக முசைனியா கேசட்ஸ் என்று வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு தொலைபேசி ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து இஸ்லாமிய பெருமக்களே உங்கள் இல்லங்கள் தோறும் இஸ்லாமிய நறுமணம் தமிழ வேண்டுமா திருக்குரான் ஹதீஸ் இஸ்லாமிய பெரியோர்களின் சொற்பொழிவுகள் ஷஹீத் அல்வாஜ் பழனி பாபா அவர்களின் வீரமிகுந்த சொற்பொழிவுகள் இஸ்லாமிய சரித்திரங்கள் மற்றும் இஸ்லாமிய அரபி உருது தமிழ் பாடல்களும் நீங்கள் வருகை தர வேண்டிய இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு phone number seven zero two three eight five الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى. أما بعد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين آمنوا آمنوا صدق الله العظيم قال النبي عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا او الى امرأة يتزوجها فهجرته الى ما هاجر اليه او كما قال عليه الصلاة والسلام நம்முடைய பெயர்களிலே எல்லாவற்றை விட முதல் பெயர் நாம் மூமின்கள் நான் வியாபாரி நான் தொழிலாளி நான் உத்தியோகஸ்தன் நான் ஆபீசர் நான் மௌலவி நான் ஆலிம் நான் பட்டதாரி எத்தனையோ பெயர்கள் நமக்கு ஆனால் இந்த எல்லா பெயர்களை விட நம்முடைய முதல் பெயர் நாம் மூமின்கள் தமிழிலே அதை சொல்லுகிறோம் விசுவாசிகளே மூமின்களே விசுவாசிகளே இங்க தலைப்பிலேயே தடுமாற்றம் ஏன்னா வால் போஸ்ட்ல ஒரு தலைப்பு இருக்கு சின்ன நோட்டீஸ்ல ஒரு தலைப்பு இருக்கு அதனால சில பேர் கேட்டாங்க அப்படியா இப்படியான்னு சொல்லி ரெண்டு தலைப்பினுடைய அர்த்தமும் ஒண்ணுதான் விசுவாசிகளே வெளித்தருங்கள் சுண்ணத்தை பின்பற்றிய சொர்க்கம் செல்லுங்கள் ரெண்டு தான் தலைப்பு இருக்கு அதனால மூமின்களாகிய நாம் முதலிலே செய்ய வேண்டிய காரியம் அல்லாஹுடைய நம்பிக்கை வலுவாக இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே எதையெல்லாம் நம்புக நம்புவதற்குரிய பொருட்களாக கண்ணுக்கு தெரிகின்றனவோ அவைகளை நம்பாமல் இருப்பதற்கு பெயர் தான் விசுவாசம் உண்டு விசுவாசம் என்பது எதை நம்ப வேண்டுமோ அதை நம்புவது ஆனால் எதை நம்ப வேண்டுமோ அதை நம்புவதற்கு எதையெல்லாம் நம்பக்கூடாதோ அதையெல்லாம் நம்பாமல் இருக்கணும் என்றால் தான் அது நம்பிக்கையாகுமே தவிர நான் அல்லாஹுவையும் நம்புகிறேன் என்றால் அவர் என்ன அல்லாஹுவை நம்புகிறார் நான் அல்லாஹுவை மட்டுமே நம்புகிறேன் பாருங்க உங்கிறதுக்கும் தான்கிறதுக்கும் சில வார்த்தை சேர்த்துறதுனால வித்தியாசம் வந்துருது நான் காலையிலே ரொட்டி சாப்பிட்டேன் இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னா ரொட்டி எட்டு மணிக்கு சாப்பிட்டுருக்கலாம் இட்லி இட்லி பதினோரு மணிக்கு சாப்பிட்டுருக்கலாம் நான் காலையிலே ரொட்டியும் கறியும் சாப்பிட்டேன் அல்லது ரொட்டியும் இட்லியும் சாப்பிட்டேன் அப்படின்னா சாதாரண வழங்குறது ரெண்டு சேர்த்து சாப்பிட்டுருக்கணும் இல்ல ரெண்டு பிரிச்சு சாப்பிட்டேன்னு யாராவது வியாக்கியானம் சொன்னா அது வேற விஷயம் ஆனா பொதுவா உம் சேர்த்தா அது ரெண்டு ஒன்னா இருக்கணும்ங்கிற அர்த்தம் வரும் தாராளம் இயற்கையா இட்லியும் ரொட்டியும் சாப்பிட்டேன்னா ரெண்டு சேர்த்து சாப்பிட்டேங்கிற அர்த்தம் வேற அதனால இங்க நான் சொல்ல வந்து யாயுகண்டதீன ஆமனும் ஆமினும் என்று அல்லாஹு தாலா சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கோம் நம்ம விசுவாசிகளே இருக்கு இதுதான் சொல்ல வந்த நான் அல்லாவையும் நம்புகிறேன் என்று சொல்லக்கூடாது அவன் மூமியே அல்ல நான் அல்லாவை தான் நம்புகிறேன் அல்லாவை மட்டுமே நம்புகிறேன் அல்லாஹ் ஒருவனையே நம்புகிறேன் அல்லாவையும் நம்புகிறேன் இல்லை ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு அர்த்தம் இருக்கு கழுததான் திங்காது கழுத கூட திங்கா எவ்வளவு பெரிய வித்தியாசம் அதே மாதிரி நான் அல்லாஹைத்தான் நம்புகிறேன் விசுவாசிகளை சொல்லுங்கள் இந்த உலகத்திலே எதையும் நம்பாதீர்கள் உலகத்துல அல்லாவை நம்புறதுல தான் அந்த ருசி கிடைக்கணுமானால் சில நிபந்தனைகள் இருக்கு பாருங்க எப்படி நிபந்தனை ஹல்வா சாப்பிடுறோம் ருசிக்கணும் பால் குடிக்கிறோம் ருசிக்கணும் என்றிருந்தால் வாயில் இருக்கிற எச்சி பித்தம் கலக்காமல் இருக்கணும் பித்தம் கலக்காமல் இருந்தா தான் இனிப்பு இனிப்பா தெரியும் புளிப்பு புளிப்பா தெரியும் அந்த ருசிகள் தெரியும் பித்த வாய் இருந்தா பித்த காய்ச்ச வந்தவனுக்கு வாயில எதை வச்சாலும் என்னவா தெரியும் கசப்பா அதே போல ஈமானுடைய ருசி தெரியறதுக்கு முதல்ல அல்லாஹின் மீது நம்பிக்கை வைப்பதனுடைய ருசி தெரிவதற்கு முதன் முதலாக அல்லாஹ் அல்லாததனுடைய நம்பிக்கை போகணும் இங்க தலைப்புல கொடுத்திருக்கிறோம் விசுவாசிகளை விழித்தெடுங்கள் மத்ததையும் நம்பிக்கிட்டு நான் விசுவாசம் செய்கிறேன்னு சொன்னா நம்ம தூங்குறோம்னு அர்த்தம் பணமும் இந்த காலத்துல பணமும் காசும் அதுவும் இதுவும் அல்லாவும் ஒரே நூல்ல கோத்தரம் சகோதரர்களே ஒரே நூல்ல அல்லா சேர்த்து கோத்து வச்சிருக்கிறோம் நம்ம எவ்வளவு பெரிய ஆள்னா படம் போட்டு அல்லாஹ் மாட்டி வச்சிருவோம் அல்லா உள்ளுக்குள்ளே வெளியே வராது கடையில அல்லா படம் ஒன்று மாட்டி வச்சிருக்கல எதுக்கு அது ஃப்ரேம் போட்டு அல்லாஹ் ஃப்ரேம் பண்ணி வச்சிடுறது வேணுமானா பத்தி காட்டுவேன் நுகர்ந்துக்க உள்ள இருந்துக்க வெளியே வந்துடாது சோதரர்களே மிக பெரும் கொடுமை என்ன நான் தைரியமா சொல்றதா இருந்தா நீங்க கோச்சுக்க மாட்டீங்க தெரியும் எனக்கு நாம் தீனுக்கு செய்கிற துரோகம் இது அல்லாஹுவை நம்ப வேண்டிய இடத்துல இன்னொரு இடத்தை இன்னொன்னு கொண்டு வந்து வைக்கிறது இருக்குது அது அல்லாஹுக்கு செய்கிற துரோகமாக கணிக்கப்படும் அதே போல ரசூலுடைய வழியை விட்டு இன்னொரு வழியை விரும்புவதும் நாடுவதும் அதை நல்லது என்று கருவதும் ரசூலுக்கு செய்கிற துரோகம் சொல்லுகிறது ஒன்று லாயிலாக இல்லல்லாஹுக்கு மாற்றம் இன்னொன்று முகமது ரசூலுல்லாவுக்கு மாற்றம் எனவே இந்த இரண்டு விஷயத்திலும் சொல்ல விரும்புகிறோம் விசுவாசிகளை விழுத்தெடுங்கள் என்ன அர்த்தம் அப்ப நாங்க என்ன தூங்கிட்டா இருக்கிறோம் அப்படின்னு கேட்கணும் இல்லையா ஆனா யாரும் கேட்கல என்ன சொன்னாலும் அஜர சொன்னாலும் நல்லதுதான் சொல்லுவாரு என்ன நமக்கு விளங்கல போல இருக்குன்னு போயிடுறாங்க அப்படி இல்ல கட்டாயம் கேட்கணும் எதுவா இருந்தாலும் கேளுங்க எதுவா இருந்தாலும் திருப்பி கேளுங்க திருப்பின எதிர்த்து இல்ல விளக்கம் கேளுங்க ஆனால் அநேகமான பேர் விளக்கமே கேட்கறது இல்ல சரிதான் அறியாமைக்கு மருந்து கேள்வி கேட்பதுதான் ஆனா கேள்வி கேட்கறதுல ஒரு முறை இருக்கு எது பொருத்தமான கேள்வி அது கேட்கணும் பொருத்தமில்லாத கேள்வி கேட்கறது இருக்குது அது கேட்கிற ஆளுடைய அறியாமை மேலும் அவருடைய அறியாமை அதிகப்படுத்தும் கேள்வி அதனால பொருத்தமான கேள்வியா இருக்கு இங்க விசுவாசிகளை தான் அப்ப நாங்க தூங்கி கொண்டா இருக்கிறோம் என்று கேட்டால் தூங்குறதுங்கிறது ரெண்டு வா ரெண்டு இடத்துல உபயோகிக்கப்படும் ஒன்று உண்மையிலே தூங்குறதுன்னு ஒண்ணு இருக்குது பிடிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு இன்னொன்று உண்மையை புரியாமல் இருப்பதற்கும் தூங்குவது என்றுதான் பெயர் ஏனென்றால் தூங்குகிறவனுக்கு எது நடந்தாலும் புரியாது என்ன நடந்தாலும் புரியாது ஆனால் அதே போல ஒரு மனிதன் விழித்துத்தான் இருக்கிறான் ஆனால் உண்மை என்ன என்பதை அவன் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் தூங்குகிறான் என்று அர்த்தம் இங்கே அதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது விசுவாசிகளை விழித்தெழுங்கள் குரானிலே அல்லாஹ் சொல்லும் போது யா யுகல்லதீன ஆமனு ஆமினு என்று சொல்லுகிறான் ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள் என்ன ஈமான் கொண்டவர்களே நகர ஈமான் கொண்டவர்கள் பெரிய ஈமான் கொள்ளுங்கள் என்ன அர்த்தம் உங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொண்டே இருங்கள் விட்டுவிடாதீர்கள் அதிலே தளர்வு ஏற்பட அனுமதிக்காதீர்கள் அதிலே தொய்வு ஏற்பட அனுமதிக்காதீர்கள் அதிலே விடுதலை ஏற்பட அனுமதிக்காதீர்கள் அதிலே அவநம்பிக்கையோ மூட நம்பிக்கையோ வர அனுமதிக்காதீர்கள் அந்த சுண்ணத்துகளுக்கு மாறாக வித்தியாசங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வர நீங்கள் எந்த காரணம் கொண்டும் அனுமதிக்காதீர்கள் அல்லாஹுடைய நம்பிக்கை தான் இருக்க வேண்டும் அவநம்பிக்கை வரக்கூடாது ரசூலுடைய நம்பிக்கை தான் இருக்க வேண்டும் மூட நம்பிக்கை வரக்கூடாது ரசூலுடைய சுண்ணத்து தான் இருக்க வேண்டும் அதற்கு மாறான விதாத்து வரக்கூடாது இதைத்தான் நாம் சொல்லுகிறோம் விசுவாசிகளை விழித்தெழுங்கள் இதற்கு மாறாக வாழ்க்கையில சுயநலத்தின் காரணமாக வேறு எதற்கும் அனுமதி கொடுக்காதீர்கள் உலகத்துல ஒரு தடவை வாழ்ந்து பார்க்கறது இல்ல சகோதரர்களே வாழ்ந்து பார்ப்பது என்றால் என்ன அர்த்தம் பிறந்து இறப்பதற்கு பெயர் வாழ்க்கை இல்லை பிறந்து எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்துவிட்டு இறப்பதற்கு பெயர் தான் வாழ்க்கை இல்லை பிறந்து இருந்துவிட்டு பெயர் இறப்ப இருந்துவிட்டு இறப்பதற்கு பெயர் தான் வாழ்க்கை என்று சொன்னால் நம்முடைய ஊரிலே பிறந்த மாடுகள் எல்லாம் இறக்கின்றன இருக்கும் வரை இறந்துவிட்டு இறக்கின்றன கோழிகள் எல்லாம் இருக்கும் வரை இருந்துவிட்டு இறக்கின்றன பள்ளிகளும் பாற்றான்களும் இருக்கும் வரை இருந்து இருக்கும் வரை இருந்துவிட்டு இறக்கின்றன எலியும் பூனையும் இருக்கும் வரை இருந்துவிட்டு இறக்குகின்றன அவைகளுடைய வாழ்க்கையை வாழ்க்கை என்று சொல்லுவதா அதுவெல்லாம் வாழ்க்கை அல்ல அது ஏதோ உலகத்தினுடைய நீதிக்கு கட்டுப்பட்ட அனிச்சியாக இந்த உலகத்திலே தங்களுடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றன அதுபோல மனிதரும் அனிச்சியான காரியங்களை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறான் தூக்கம் வரும்பொழுது தூங்கி விடுகிறான் முழிப்பு வரும்பொழுது விழித்துக் கொள்கிறான் பசித்தால் சாப்பிடுகிறான் பருவம் வந்தால் திருமணம் செய்கிறான் வயிறு பிரித்தால் குழந்தை பெற்றெடுக்கிறான் குழந்தை பிறந்தால் பெயர் வைக்கிறான் பெயர் வைத்த குழந்தையை வளர்த்துகிறான் வாலிபாக்குகிறான் திருமணம் செய்து கொடுக்கிறான் என்றால் இது மனிதன் மட்டும் செய்வதில்லை மிருகங்களும் செய்கிறது எனவே மூமின்களை விசுவாசிகளை விழித்துக் கொள்ளுங்கள் மிருகங்களைப் போன்ற வாழ்க்கை என்ன நம்முடைய வாழ்க்கை பிராணிகளைப் போன்ற வாழ்க்கை என்ன நம்முடைய வாழ்க்கை ஜீவ ஜந்துக்களை போன்ற வாழ்க்கை என்ன நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே சாதித்து விட்டு செல்ல வேண்டும் என்ன சாதிக்க வேண்டும் சாதிப்பதற்குரிய ஒரே ஒரு சாதனை ஒருவனிதான் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் அவனைத்தான் நம்ப வேண்டும் முகமது ரசூலுல்லா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக வந்து சென்றிருக்கிறார்கள் அவர்களுடைய வழியைத்தான் பின்பற்ற வேண்டும் அதை தவிர்த்து நான் எதற்காகவும் யாருக்காகவும் எதனுடைய நலனுக்காகவும் யாருடைய நலனுக்காகவும் நான் வாழ மாட்டேன் என்று ஒரு மூமின் நிமிர்ந்து சொல்லுகிறானே பள்ளிவாசல்களிலே சொல்லப்படுகிற பாங்குகள் எல்லாம் வெறும் விளையாட்டல்ல சோதர்களே ஏதோ ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு சொல்லப்படுகிற ஏதோ கூக்குரல் அல்ல அலிவாசருடைய வாங்கி ஆயிரம் இரண்டாயிரம் ரூபாய்க்கு சப்தம் இடப்படுகிற கூக்குரல் அல்ல ரயில்வே ஸ்டேஷனிலே வடை விற்கிறாரே அதுபோன்று அவர் வடையா விற்கிறார் பஸ் ஸ்டாண்டிலே முறுக்கு விற்கிறாரே அதுபோல அவர் முறுக்கா விற்கிறார் இல்லை அவர் சொல்லுகிறார் பூரா உலகம் காது திறந்து கேட்டுக்கொள் உன்னிடத்திலே இருக்கிற அத்தனையும் சிறியது சிறியது என்றால் என்ன அர்த்தம் ஒன்றுமில்லை அல்லோ அக்பர் அல்லாஹு அக்பர் உனக்கு வெற்றி வேண்டுமானால் ஐயால சலா தொழுகைக்கு வா வெற்றிக்கு வா இங்கே வராமல் நீ முதல்வராக இருக்கலாம் நீ இரண்டாவவராக இருக்கலாம் நீ இந்தியாவின் ஜனாதிபதியாக இருக்கலாம் நீ இந்த உலகத்தை ஆளுகிறவனாக இருக்கலாம் நீ இஸ்கந்தர் துல்கரனாக இருக்கலாம் நீ ஹதரத் சுலைமானாக இருக்கலாம் நீ யாராக இருக்கலாம் ஆனால் அல்லாஹுவை நம்பாவிட்டால் இந்த உலகத்திலே வெற்றியினுடைய முதற்படியிலே கூட உன்னாலே கால் வைக்க முடியாது மரணிக்கும் போது சொல்லிவிட்டு சாகுவாய் நான் தோற்று போனேன் என்று ஆனால் அல்லாஹோவை நம்பிவிட்டு அல்லாஹோட நம்பிக்கையோடு ஒரு தடவை இந்த உலகத்திலே வாழ்ந்து பார் மனைவிக்கு அல்லாஹுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும் மக்களுக்கு அல்லாஹுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும் வியாபார பொருளிலே அல்லாஹுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும் வீதியிலே அல்லாஹுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும் வெறும் சாதாரண பாட்டில்லை தொழுக வர சொல்லுவதற்கு தொழுகவா என்று கூப்பிட்டால் போதும் தானே ஐயாளர் சதா உடனே ஐயாளர் பலா ஐயாளர் பலா சொல்லி நிறுத்தவில்லை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் கடைசியாக லா இலாக இல்லல்லா யாரும் எதையும் செய்வதில்லை நீங்கள் யாரும் எனக்கு எதையும் செய்வதில்லை நீங்கள் யாரும் எனக்கு எதையும் ஏற்படுத்துவதில்லை நீங்கள் யாரும் எனக்கு எதையும் கொடுப்பதில்லை நீங்கள் யாரும் எதையும் என்னிடத்திலிருந்து எடுப்பதில்லை உங்களுடைய கையிலே என்னுடைய மரணம் இல்லை உங்களுடைய கையிலே என்னுடைய இரணம் இல்லை அல்லாஹ் என்னை எதுவரை வைத்திருக்க நாடுகிறானோ இந்த உலகம் முழுவதும் சேர்ந்தாலும் சரி என்னுடைய உயிரை எடுக்க முடியாது அல்லாஹ் உயிரை எடுக்க நாடிவிட்டால் சுற்றுப்புறத்திலே சுற்றுச்சூழலே அமெரிக்காவில் இருந்து வந்த டாக்டர் இருக்கிறார் ஆப்பிரிக்காவில் இருந்து வந்த டாக்டர் இருக்கிறார் இங்கிலாந்து இருந்து வந்த டாக்டர் இருக்கிறார் எல்லாம் சேர்ந்து என்ன முடிவு செஞ்சுட்டு போவாங்க தெரியுமா ஆஹ் எல்லாம் புடிச்சு பார்த்துட்டு எல்லாம் தடை விட்டு மௌத்தா போய் அரை மணி நேரம் ஆச்சு இதை சொல்றதுக்கு நீ எதுக்கு வந்தே எங்களுக்கே தெரியுமே தொட்டு பார்த்தா தெரியுமே சோழர்களே தைரியம் வேண்டும் இந்த உலகத்திலே ஒரு தடவை வாழ்ந்து காட்ட வேண்டும் நான் சொல்லுவேன் இப்ப திபிரியில இஸ்ராயல் இஸ்லாம் இப்ப வந்துட்டாங்கன்னு வச்சுங்க இப்போ இஸ்ராயல் இஸ்லாம் இப்போ வந்துட்டாங்க உயிரெல்லாம் இருக்கட்டும் உயிரெல்லாம் பத்திரமா இருக்கட்டும் நான் சொன்ன ஒரு இடத்துல சொல்லும்போது இங்க மைக் மாட்டி இருந்துச்சு இப்ப இப்படி வச்சுங்க இங்க பேனா மாட்டிருக்கு இப்ப இஸ்ராயல முன்னால வந்து உன் உயிர் எடுக்கணும் நீயே கொடுத்துருன்னு கேட்டா நான் என்ன செய்வேன் இதை கழட்டி கொடுக்குற மாதிரி கொடுத்துருவேன் ஏன் எடுக்க நேரம் வந்துருச்சு கொடுத்துட வேண்டியது தானே சரி நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா தான் அவர் எடுத்துட்டு போயிருவாரு மாட்டேன்னு சொன்னா கூட அவர் விட்டுதான் போறாரு மரியாதையை கொடுத்துட்டு போக வேண்டியதானே இல்ல சோதரர்களே நமக்கு உயிரின் மீது இருக்கிற ஆசை மௌத்தின் மீது இருப்பதில்லை உயிரின் மீதும் மௌத்தின் மீதும் யாருக்கு சமமான ஆசை இருக்கிறதோ அவர்தான் மூமின் அவர் வாழ்வதும் இறப்பதும் அவருக்கு சமமாக இருக்க வேண்டும் இருப்பதும் இறப்பதும் சமமாக இருக்க வேண்டும் அவர்தான் முஸ்லீம் ஏன்னு கேட்டா இருப்பது இறப்பதும் சமம் தான் இருக்க வைக்கிறவருக்கு தானே இருக்க முடியும் இல்லன்னா கேள்விப்பட்டது இல்லைங்களா சோதர்களே பேசிட்டு போனாரு எப்படி மௌத்தானாரு இது என்னடா எப்படி மௌத்தானாரு எல்லாரும் மௌத்தான மாதிரி ஆனாரு கேட்கிறாரு பேசிட்டு போனேன் அது கூட ஆச்சரியம் இல்ல போன வாரம் தானே பாத்துட்டு வந்தேன் அட போன வாரம் பாத்துட்டு வந்து இந்த வாரம் கேட்கிறான் போன வாரம் தானே பாத்துட்டு வந்தேங்கிறார் போன வாரம் பார்த்தவர் இந்த வாரம் வந்த என்னங்க இந்த நிமிஷம் பார்த்தவர் அடுத்த இந்த வினாடியில பார்த்தவர் அடுத்த வினாடி மௌத்தாகலாம் மௌத்தாருக்கு எவ்வளவு நேரங்க வேணும் மௌத்தாருக்கு எவ்வளவு நேரம் ஆகும் இங்க இருந்து இங்க வரணுமா அப்படியே ஒண்ணு இல்ல மவுத் என்பது அல்லாவுடைய ஹுக்கம் நீ மௌத்தாகி விட்டா என்று அல்லா சொன்னா அப்படியே படுத்துருவோம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஒண்ணு டைமே கிடையாது மௌத்து ரூஹ் பிரியறதுக்கு ஒரு டைம் தேவையில்லை ஆகையினால் நண்பர்களே பெரியவர்களே இந்த உலகத்திலே ஒரு தடவை வாழ்ந்து காட்ட வேண்டும் வாழ்ந்து காட்டுவதற்கு அர்த்தம் என்ன பணம் சம்பாதிச்சவங்க பேரெல்லாம் உலகத்திலே இல்லை பொருள் சம்பாதிச்சவங்க பேரெல்லாம் உலகத்தில் இல்லை ஒரு ஆள் தனி ஒரு நபர் இந்த செங்கோட்டை கட்டினவர் இருக்கிறாரே செங்கோட்டை நூத்தி இருபத்தி நாலு ஏக்கர்ல கட்டி இருக்கிறார் நூத்தி இருபத்தி நாலு ஏக்கர் ஆனால் அவர் மன்னராக இருந்தார் கட்டினார் ஆனால் இதை விட நூத்தி முப்பத்தி ஆறு ஏக்கர்ல ஒருத்தர் ஏதோ அமெரிக்காவில் தென் அமெரிக்காவில் நினைக்கிறார் சொந்த நிலத்துல நூத்தி முப்பத்தி ஆறு ஏக்கர்ல வீடு கட்டி இருக்கிறார் எத்தனை ஏக்கருங்க நூத்தி முப்பத்தாறு அதை சுத்தி வர்றதுக்கே என்ன ஆகும் நூத்தி முப்பத்தி ஆறு ஏக்கர் நினைச்சு பாருங்க எவ்வளவு நேரம் ஆகும் அவ்வளவு பெருசுல ஒரு தனிநபர் வீடு கட்டி இருக்கிறார் ஆனால் அவரும் இந்த உலகத்தை விட்டு போயே தீருவார் கடைசியாக நூத்தி முப்பத்தி ஆறு ஏக்கர்ல அடங்கிறது இல்ல அந்த ஆறு அடி தான் அந்த ஆறு அடி கூட சில நாடுகள் இருக்கு அமெரிக்கா அமெரிக்கா பக்கத்துல அல்லது ஐரோப்பால இருக்கிற சில நாடுகள் இருக்கு நாடு பேர் ஆபத்துல வரல அங்க எல்லாம் படுக்க வைக்கிறது இல்ல படுக்க வச்ச இடம் அதிகமா இருந்து ரெண்டுக்கு ரெண்டு குழி தோண்டி அப்படி இறக்கிடுறது இடம் கம்மியா இருக்கு அந்த நாட்டுல அதனால படுக்க வச்சா ஆறு அடிகள் தேவைப்படுது பெரிய குளியத்துறை அதனால நேரம் ரெண்டுக்கு ரெண்டு போர் பாரி குழி தோன்றது அதுல அப்படியே சல்லுண்டு இறக்கிறது உள்ள இறக்கி மேல ஒரு கல்ல வச்சு மேல மூடிட்டா தீர்த்து மூடுறது லேசு இவ்வளவு பெரிய இன்சான் ஆறு அடிக்கு குச்சி வச்சு அதுக்கு வேற செலவு அந்த விறகு கட்டை இருந்தா ஒரு விருந்து ஆக்கிடலாம் அது வேற செலவு அதுக்கு எங்க ஊர்ல பாய் மூங்கில் பாய் வேற வைக்கிறாங்க அது வேற பெரிய காசு கடைசியில் கடைசியில ஒருத்தர் கேட்கிறாங்க இப்படி வச்சுக்கிட்டு என்கிட்ட கேட்கிறாரு கபன் எல்லாம் போட்ட பிறகு கபன் போட்டு நம்ம பொடி போட்டு வச்சிருக்காங்க கேட்கிறாரு அந்த அஞ்சு ரூபாய் அத்தனை பாட்டில் வச்சிருக்காரு என்ன மூணாயிரம் ரூபாய் விக்குது தோலா பத்தாயிரம் ரூபாய் விக்குது தோலா இந்த அஞ்சு ரூபாய்க்குன்னு ஒரு அத்தருன்னு பேர்ல கடையில விக்குது அது மையத்துக்கே உள்ள அத்தரு ஏன்னா மையத்து போந்து பார்த்தாடே சரியா ஊத்தறேன்னு சொல்லாது இல்லது இவ்வளவு சொத்து விட்டுடா ஒரு ஐம்பது ரூபா அத்தர் ஊத்துறா என்னன்னு கேட்காது இல்ல அதான் மையத்தாச்சே அதனால அஞ்சு ரூபா பாட்டில் இப்படி வச்சுக்கிட்டு அவர் கேட்கிறார் ஊத்திடலாமான் நீ கூட கப்பல்ல படுத்துக்கப்பா முழுசா தூக்கிட்டு போயிடலாம் எதுக்கு இந்த கேள்வி கேட்கிறேன் அஞ்சு ரூபா அத்தருங்க எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு இவ்வளவு சொத்தை சம்பாரிச்சு இவங்களுக்கா விட்டுட்டு போறமே அஞ்சு ரூபா அத்தருக்கு இந்த கேள்வி கேட்கிறாரு மகாராஜ இது என்னதான் செய்ய போறாங்க நமக்காக வேண்டி சோதர்களே எல்லாம் இன்றைக்கு உலகத்திலே சுயநலத்தோடு நடக்கிறது நான் சொல்றேன் கோச்சு கூடாது ஒரு உண்மையை அப்பட்டமாக சொல்லணும்னு ஆசைப்படுறேன் எப்ப மவுத்து வரும் தெரியாது சகோதரர்களே மவுத்துக்கு எல்லாரும் ரெடியா இருக்கணும் நானும் ரெடியா இருக்கணும் மவுத்து வந்தா போயிடணும் ஆனா மவுத்து வந்தா என்னன்னு சொன்னா அல்லாவை போய் பார்க்கலாம் அதாவது சொர்க்கத்துடைய ஞானத்துக்கள் கபூர்ல இருந்து ஆரம்பம் ஆயிருது ஆகட்டுமே அதனால வந்த ஆனா கேட்கல வந்தா தயார் கேட்கல வந்தா தயார் ஏதோ அஜரத்துக்கு வாழ்க்கையில போர் அடிச்சு போச்சுன்னு நினைக்காதீங்க சுகமா வாழ்றேன் சில பேர் அப்படி நினைச்சுக்குவாங்க ஏதோ அஜரத்து வீட்டுல குடும்பம் சரியில்லை போல இருக்கு இங்க ஒரு காய இருக்குங்க விரல்ல கீறினது நகத்துல கூட இருக்கிற அஜரத்து கேட்கிறாரு என்னங்க சண்டையான்னு சட்டை கவர்ன பாவத்துக்கு இப்படியா கேள்வி கேட்கறது இது அப்படியே சண்டை போட்டுக்குவோம் என்ன நாயங்களா ஒண்ணு ஒண்ணு கடிச்சுக்கிறதுக்கு இவர் தாங்க இந்த டவுன் சொல்லி சண்டையாண்டு ஏதோ நகம் இருந்திருக்கும் போல இருக்கு தூக்கத்துல சொரிச்சிருப்பேன் கீழே இருக்கு கேக்குறாரு அப்ப அப்படித்தான் நடக்குது போல இருக்குது அப்படித்தான் நடக்குது போல இருக்குது நமக்கு தெரியல அல்லாவுடைய கிருபையில நான் சொல்றேன் சந்தோஷமா இருக்கணும் அதே போல வாழ்க்கையில கூடுதல் குறைவு இருக்கத்தான் செய்யுது மனுஷன் தானே இல்லாம இருக்க முடியுமா ஆனால் இருக்கிறத கொண்டு நிம்மதியா இருக்கிறோம் வீட்டுக்கு போனா எந்த சச்சரவும் இல்லை வியாபாரத்துல எந்த சச்சரவும் இல்லை இருக்கு கூடுதல் குறைவு இருக்கு லாப நஷ்டம் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா இருக்கிறத கொண்டு நிம்மதியா இருக்கிறோம் காலையில சொல்லும் போது கூட சொன்ன அல் கனாத்து மாலுல்லா தன்பு கனாத் உள்ளதை கொண்டு போதுமாக்குதல் என்பது முடிந்து போகாத செல்வம் உள்ளதை கொண்டு போதுமாக்கிக் கொள்வது என்பது முடித்து போகாத செல்வம் வேற எவ்வளவு பெரிய செல்வம் இருந்தாலும் முடிஞ்சு போயிடும் ஆகையினால சொல்ல வந்த நான் வாழ்க்கையில போர் அடிச்சு போயோ வாழ்க்கை கசந்து போயோ சொல்லல மௌத்து வந்தா நான் தயாருன்னு சொல்லி வாழ்க்கையில நிம்மதியா இருக்கிறேன் சொல்ல போனா யாரோ சொன்னாரா ஒருத்தர் வந்து காந்திஜி தான் சொல்லுவாங்க காந்திஜி புஞ்சாதி பேர் என்னங்க கஸ்தூரிபா அவர்த்த கேட்டாங்களா காந்தி உலகத்திலே ரொம்ப அழகான புண்ணு யாருன்னு சொன்னாரா கஸ்தூரிபான் என்கிட்ட கேட்டா சொல்லுவேன் என் மனைவி தான் எனக்கு அழகு அவெல்லாம் மத்தவெல்லாம் அழகா இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம் பார்க்க கூடாது வேற ரசிக்க கூடாது வேற ரசிக்கிறதும் இல்ல பாக்குறதும் இல்ல எவ அழகா இருந்தா நமக்கு என்ன எவ அழகா வருது நமக்கு என்ன அல்லாவுடைய கிருபியில் அல்லாஹ் அழகான அறிவான புத்திசாலியான வாழ்க்கைக்கு ஒத்த ஒத்த இப்ப நான் வந்துட்டேங்க இப்ப சாப்பிட்டு போவனா சாப்பிடாம போவனா எனக்கு தெரியாது அதனால காலையில யோசிச்சு போறேன்னு சொல்லி விட்டுட்டு தான் வந்தேன் போய் சொல்லணுங்கிறது இல்ல சில வீட்டுல நீங்க பாட்டு அங்க போய் இருந்துட்டு போய் சொல்லி விடுறதா அப்படின்னா வீட்லயே கொஞ்சம் நானு இந்த வத்தலை கூட்டு வரைக்கும் எதுக்கு முந்தா நாள் தானே போனீங்க அதுக்கும் அப்புறம் இல்ல அங்க ஒரு விழா உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் பொழப்பு இல்ல விழா விழா அப்படி எல்லாம் எங்க வீட்டுல எல்லாம் சொல்ல மாட்டாங்க போறீங்களா சந்தோஷமா போயிட்டு வாங்க எப்ப போறோமோ வரவு வச்சுக்குவாங்க வெளியே போனா செலவு எழுதிக்குவாங்க அவ்வளவுதான் சாப்பிட்டு போறோமா சாப்பிடாம போ எனக்கே தெரியாது அதனால நான் சொல்லி விடலை சாப்பிட்டு வருவனா சாப்பிடா வருவனா ஆனா வீட்டுல தோசைக்கு மாவு ரெடியா இருக்கும் இருக்கவே இருக்கு குப்பை தொட்டி பிரிச்சு வச்சிருக்கோம் இருக்கவே இருக்குது முட்டை முட்டை பொறிச்சா பிரிஞ்சு தோசை சுட்டா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் ஆக ரெண்டோ மூணு தோசை சாப்பிட போற அவ்வளவுதான் பேஷண்ட் வேற சக்கரை பேஷண்ட் அதனால ஜாஸ்தி சாப்பிட போறது இல்லை அதனால என்னன்னு கேட்க மாட்டாங்க அப்படி அல்லாஹத்தால அதனால நான் என்ன சொல்ல வந்தேன் வாழ்க்கையில கசத்தேறி போய் சொல்லல சுகமா இருக்கிறோம் நிம்மதியா இருக்கிறோம் அதே போல புள்ள விட்டு எல்லா இருக்கிறான் அவங்களும் நம்ம பேச்சு கேட்டு நடக்கிற புள்ள விட்டு எல்லாத்த ஒண்ணு குறையில அதே போல எங்க மதுரசா மாணவர்கள் நான் சொல்லுவேன் யாருமே இல்லாட்டா கூட என்னோட உடம்புல ஒரு முள்ளு குத்துறது கூட எங்க மதுரசா மாணவர்கள் சைத்துக்க மாட்டாங்க அதை விட சொத்து என்னங்க வேணுங்கிறது நான் தேடி வச்சிருக்கிற சொத்து அதுதான் அதே போல இங்க யூசிபில் இருக்கிறாங்க தூக்கிட்டு போனா தூக்கிட்டு போவாங்க அவ்வளவு சந்தோஷமான மாணவர்கள் இருக்கிறாங்க உலமாக்கள் இருக்கிறாங்க என்ன வாழ்க்கையில குறை எந்த குறையும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் உண்மையும் அதுதான் அல்லாஹால எவ்வளவு பெரிய நாம தந்திருக்கிறான் அல்லாஹால எவ்வளவு பெரிய நாம தந்திருக்கிறான் இதே போல எவ்வளவு பெரிய சத்தம் அல்லா தந்திருக்கிறான் பாக்குறீங்களா சத்தம் எவ்வளவு பெரிய ஆள் இருக்கிறக்க கீழே போறேங்கிறாங்க அதனால இப்ப நான் வெளியே போறதே கொஞ்சம் வெக்கமா இருக்கிறது ஒருத்தர் திடீர்னு வந்தாரு என்ன இப்படி உடஞ்சு போயிட்டீங்க என்ன கண்ணாடி தமிழரா கேட்கிறார் என்ன இப்படி உடஞ்சு போயிட்டீங்க நான் சொன்னேன் உடம்பு தான் உடஞ்சு போச்சு மனசு உடஞ்சு போல இன்னைக்கு மனஸ்தம்பா தான் இருக்கு இன்னும் உடம்பு கீழே போயிட்டாலும் மனஸ்தம்பா தான் இருக்கு வியாதி போயிட்டு கூடுது குறையுது அதெல்லாம் சகஜம் உடம்பு இழைச்சு போயிட்டா சௌரியம் சில பேர் ரொம்ப கேட்பாங்க என்ன இழைச்சு போயிட்டீங்க இழைச்சு போயிட்டு அப்ப எனக்கு கொஞ்சம் மனசுல கஷ்டமா இருக்கும் நானா இழைக்கல என்ன சொல்றேன் ஏன் இழைச்சிங்க இழைச்சிங்கன்னு நானாவா செஞ்சேன் நானா இழைக்கல என்கிட்ட கேட்கிற கேள்வியே இல்லது அது தானா இழைச்சுக்கிச்சு நானா இழைக்கல தானா இழைச்சுக்கிச்சு இது எந்த கேள்வி கேட்கறது இப்ப நான் என்ன சாப்பிட்டாலும் சாப்பிட்டாலும் இப்படிதான் இருக்க போறேன் அதனால என்னை பாக்குறவங்க சத்தத்தை கேட்கறவங்க நல்ல ஒரு நூத்தி பத்து கிலோ கணக்கு போடுறாங்க என் சத்தத்தை கேசட்ல கேட்டிருப்பாங்க அதுக்கு உசை வந்திருக்காரு இங்க திருச்சி ரசூலே நியூஸ் ஏஜென்சி அவர் எங்க பேசினாலும் கேசட் எடுத்து அது ஒரு கேசட் போட்டுறாரு அதனால இப்ப நூறு நூத்தி மேல கேசட் வித்துக்கிட்டு இருக்கு சரி விக்கெட் நம்ம முகத்த போனாலும் அதுவா சவாப் கொடுத்துக்கிட்டு இருக்கு இல்லையா அப்ப அதனால சத்தத்தை கேட்டவங்க நான் ஒரு ஆள் அவ்வளவு பெருசா இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது மாதிரி ஒரு பெரிய தலைப்பாட்டு தாடி நல்லா பெருசா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க திருப்பூருக்கு போன ஒரு தடவை நான் நம்ம வீட்டுல எல்லாரும் போனோம் போனா அவங்க மேல போனாங்க மாடியில அவரு குளிச்சுக்கிட்டு இருந்திருப்பார் போல அந்த வீட்டுக்காரர் அப்ப நான் கீழே நின்றேன் அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க நானு எல்லாரும் அந்த அஜர்த்து மூலம் இருக்காங்க எங்க வீட்டுல சொல்லியிருக்காங்க அவங்களும் அஜர்த்து அஜர்த்துன்னு சொல்லுவாங்க ஏன்னா எல்லாம் சொல்லி சொல்லி அஜர்த்துன்னு பழக்கமா போச்சு இல்லை இது வேற ஏதாவது சொன்னா நல்லா இருக்காது அவங்க அஜர்த்துன்னு சொல்லுவாங்க அஜித் கீழே இருக்கிறாரு ஆஹ் அப்படியா சரின்னு சொல்லிட்டு அவர் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு சரி வந்து நானே பாக்குறேன்னு சொல்லிட்டு வந்துருக்கு வந்துட்டு உள்ள போய் அஜர்த்த காணா அது அவங்க வந்து பார்த்தா நான் நிக்கிறேன் இல்லையே நிக்கிறாரு அவங்க திரும்பி வந்து பார்த்தா அஜர்த்த காணா இல்லையே அங்க ஒருத்தர் நிக்கிறாரு டிரைவர் நிக்கிறாரு எனக்கு கிடைச்ச பேர் பாத்தீங்களா அவ்வளவுதான் அந்த அம்மா என்ன ஏன்னா அந்த அம்மா ஒரு பெரிய நல்ல உயரமா வாட்டர் சாட்டமா அப்படி கேட்காங்க மாதிரி இருப்பேன் நினைச்சிருக்கு போல இருக்கு ஒன்லி ஒரு ஆள் நிக்கிறவன் நம்ம பார்த்து டிரைவர் தான் நிக்கிறாரு அஜர்த்தக்காரன் கருதி வந்து பார்த்துட்டு அந்த நிக்கிறவர் தாங்க அஜர்த்து அவரும் அஜர்த்து அவரும் அவங்க வீட்டுக்காரரு அவங்க திருப்பி திருப்பி கேட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால பாக்குறத விட வெறும் பயம் கேட்டுக்கிறதா நல்லது கண்ணில் பார்த்தா நம்ப மாட்டாங்க அது மாதிரி வயசு எவ்வளவு போட்டு வச்சிருக்காங்க சொன்னா அதற்கு ஒரு எழுபத்தி ரெண்டு இருக்குமா அப்பதாப்பா ஐம்பத்தி மூணு தாண்டுது அவர் கேட்கிறாரு ஒருத்தர் எழுபத்தி ரெண்டு இருக்குமா ஏன்னா அவர் எழுபத்தி ரெண்டு பயான் கேட்டிருக்கிறாரு ஒரு பயானுக்கு ஒரு வருஷம் கணக்கு வச்சுக்கிட்டாரு ஒரு மீதாசனாவை கணக்கு வச்சா அவர் எழுபத்தி ரெண்டு வருஷம் தூக்கம் வரலன்னா என்ன உலகத்துல தூக்கம் வர வைக்கிறதுக்கு எந்த மருந்தும் கிடையாதுங்க தூக்க மருந்துன்னு ஒரு டேப்லெட் வைக்கிறது அது மயக்க மருந்து உண்மையா தூங்கி எந்திரிச்சா உடலுக்கு சுகமா இருக்கும் தூக்க மருந்து டேப்லெட் சாப்பிட்டு காம்போஸ் சாப்பிட்டு லார்போஸ் சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சா காலையில ஒரே சடவா இருக்கும் சாப்பிடுறவங்களுக்கு தெரியும் அது ஏதோ கண்ண மூடி மயக்கமே தவிர அது ஒரிஜினலா தூக்கம் இல்லை இன்னைக்கு அமெரிக்காவில மூணுல மூணுல ஒரு ஆள் தூக்க மருந்து சாப்பிடுறாங்க எது முன்னேறிய நாடுகளோ அவர்களால் தூக்கு மருந்து சாப்பிடாம தூங்குறது இல்லை ஆகையினால சோதரர்கள் உத்தரவை இந்த உலகத்தில் வாழணும் எனவே விசுவாசிகளை விழித்தெழுங்கள் என்ன அர்த்தம் ஒண்ணு அல்லாவை நமக்கு வேற எதையும் நம்பாதீங்க எந்த விஷயமானாலும் சரி இன்றைக்கு பெரிய ஆபத்து என்னன்னு சொன்னா நாம தீனுடைய விஷயங்களை எல்லாம் செய்யறோம் ரொம்ப பேர் தீனுடைய விஷயம் செய்யறோம் எப்படி எப்படி செய்யறோங்கிறது அது நான் சொன்ன சில சமயத்துல வருத்தப்படலாம் ஒண்ணு தொழுகிறவங்களே எடுத்துக்குவோம் தொழுகிறவங்க இருக்கிறாங்க சில பேர் வீட்டுல விசேஷம் செய்யறவங்க இருக்கிறாங்க வீட்டுல பாத்தியாவதவங்க இருக்கிறாங்க வீட்டுல ஊதுபத்தி வைக்கிறவங்க இருக்கிறாங்க வீட்டுல அப்புறம் என்ன செய்யறவங்க அந்த படம் எல்லாம் மாட்டி அல்லா ரசூல் படம் எல்லாம் மாட்டி அது செய்யறவங்க இருக்காங்க இப்படி நிறைய கடையில மாற்றவங்க பிஸ்மில்லா பிஸ்மில்லா பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு எழுதி இப்போ மொத்தமா ஹோல்சேல் பிஸ்மில்லா அது ஒரு பிரேமுக்குள்ள இருக்கும் முப்பத்தொன்னுங்களா நாப்பத்தொன்னுங்களா அது முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு தடவை எழுதிட்டான் இப்ப இனி எல்லா காரியத்துக்கும் இதை வச்சுக்க இல்ல நான் சொன்னாலும் சொல்லாட்டும் ஒன்னா நீ கணக்கு வச்சுக்க நான் சொல்லுவேன் சமயத்துல மறந்துடுவேன் நீ விட்டுறாரு அதுக்குதான் அந்த பிஸ்மில்லா எழுதானது எழுதி பிரேம்ல போட்டு வச்சிருது பிஸ்மில்லா வச்சுட்டு நீ கணக்கு பண்ணிக்கிட்டே இருன்னு சொல்லி எப்படி ஒரு இடத்துல இங்கிலாந்துல கேட்டாங்க கோழி அறுக்கிறதுக்கு வந்து என்ன செய்யறாங்களா வந்து கோழி லைனா வந்துகிட்டே இருக்குது ஒரு செகண்ட்ல ஒரு கோழி அரை செகண்ட்ல ஒரு கோழி அறுபட்டுறது மிஷன்ல லைனா கோழி அப்படி வச்சு விட்டா போதும் கழுத்து அப்படி மாட்டி விட்டா போதும் அது வரும் மிஷன் இப்படி அறுக்கும் போயிடும் அறுக்கும் போயிடும் லைனா போயிட்டே இருக்கு இப்ப இதுக்கு பிஸ்மில்லா சொல்லணுமே கோழி அறுக்கிறதுக்கு அதனால கோழி இப்படி மாட்டினா பார்வை இப்படி இருக்கும் அங்க பிஸ்மில்லான்னு எழுதி மாட்டிட்டான் லைனா கோழி பாத்துக்கிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான் பிஸ்மில்லா சொல்லிக்கணும் டக்குன்னு ரூஹு விட்டுறணும் பிஸ்மில்லா சொல்லி ரூஹு விட்டுக்கணும் கோழியா விட்டுக்கணும் நடக்குதுங்க நிஜமாவே இங்கிலாந்துல நாங்க போயிருக்கும்போது ஜமாத்துல போயிருக்கும்போது சொன்னாங்க இது இப்படி எல்லாம் நல்ல காரியங்கள் பிஸ்மில்லா எழுதி வச்சிருக்கிறோம் அது வச்சிருக்கிறோம் இது வச்சிருக்கிறோம் வீட்டுல என்னென்னமோ விசேஷம் செய்யறோம் குரான் ஷெரீப் வச்சிருக்கிறோம் மஞ்சள் வச்சிருக்கிறோம் அப்புறம் என்னங்க ஹிஸ்புல் பஹர் வச்சிருக்கிறோம் அப்புறம் பன்சூரா வச்சிருக்கிறோம் அப்புறம் என்னங்க சொல்லுங்க நூறு நாமா வச்சிருக்கிறோம் நூறு மசாலா வச்சிருக்கிறோம் கஞ்சல் அரிசி வச்சிருக்கிறோம் கஞ்சில் அரிசி வச்சிருக்கிறோம் வலாய்ப்பு வச்சிருக்கிறோம் இதெல்லாம் நிறைய வச்சிருக்கிறோங்க ஓதுறது எத்தனை பேர் தான் கம்மி அப்படியே ஓதனா கூட நான் சொல்ல வர்றேன் துணியாவுடைய லாபத்துக்கு ஓதறீங்களா ஆகத்துடைய லாபத்துக்கு ஓதறீங்களா கேட்கணும் சகோதரர்களை நீங்களே உங்க நப்ச கேட்கணும் நான் கே நான் உங்களை கேட்கிறேன்னு சொல்லல இப்படி ஒரு கேள்வி நீங்களே கேளுங்க இப்படி ஓதனா வீட்டுக்கு பறக்கத்து வந்துருமா இப்படி ஓதனா வீட்டுல என்ன வராதான் பக்க பசி வராதான் இப்படி ஓதனா வீட்டுக்கு பட்டினி வராதா இப்படி ஓட்டினா வீட்டுல ஜிண்டு வராதா இப்படி ஓதனா வீட்டுக்கு பெசாஸ் வராதா அதுக்காக ஓதறார் அல்லாவுக்காக ஓதலை ஒரு குரான் பேய் பிசாஸ் ஓட்டுறதுக்கு வந்ததில்லை குரான் காற்று தலைவலி போறதுக்காக வந்ததில்லை காற்று தலைவலியில செத்தா என்னங்க குரான் ஹயாத்தாகட்டும் காற்று தலைவலியில மீறி மீறி ஆனா என்னங்க ஆகும் என்ன ஆகும் மௌத்தா போவோம் அது வராம கூட மௌத்தா போலாம் இல்லையா அப்படி மௌத்து வந்தாலும் அல்லா எழுத நேரத்தில் வேற நேரத்தில் வராது அதனால குரானுடைய நுசூல் இருக்கிறதே இறங்கியது உலகத்துடைய இந்த ஆதாயத்துக்காகவும் அல்ல இன்றைக்கு இன்றைக்கு பல பேர் பல காரியத்தை செய்ய தீனுடைய காரியத்தை கூட சில பேர் தொழுகையில கூட ரிஸ்க்கு கிடைக்கும் ஆகையினால் சொல்கிறேன் நீங்க செய்த ரிஸ்க்கு கட்டாயம் கிடைக்கும் கிடைக்கல என்றாலும் ரிஸ்க்கு கிடைச்சா என்ன பலனோ அந்த பலன் கிடைக்கும் யாம் வாங்கி சோதர்களே சாதாரணமா கபலிகளை போறவங்க சொல்லுவாங்க தொழுதா துணியால் அஞ்சு கபரில் அஞ்சு அசரில் அஞ்சு உண்மையிலும் உண்மை மாபெரும் உண்மை சந்தேகமே இல்ல துனியாவில கிடைக்கிறதுல ஒரு வஸ்து என்ன தொழுதான் ரிசுக்கு கிடைக்கும் ஆனா தொழுகிறவங்க எத்தனை பேர் ரிசுக்கு கிடைக்கலையே அதனால இது விளைஞ்சிடணும் ரிசு கிடைக்கிற ரிசு கிடைக்கிற ரிசு கிடைக்கிற ரிசு கிடைக்கணும் தொழுகையிலயோ அல்லது மத்ததுலயோ எங்கெங்க வந்திருக்கோ அதுக்கெல்லாம் அர்த்தம் ஒண்ணு ரிஸ்கே கிடைக்கும் அல்லது ரிஸ்க பற்றி ரிஸ்க் இல்லாம போயிடும் இவன் பட்டினியா கடத்த கூட அந்த ரிஸ்க் இருக்காது அவன் அல்ல பட்டினி போட்டான் அலஹந்து இல்லா அப்போ அலஹந்து இல்லா சாப்பிட்டு அலஹந்து இல்லா சொல்லணும் இல்லையா பட்டினியா கடத்த அலஹந்து இல்லா சொல்லுவான் ஏன் காரணம் என்ன அல்லாஹு தால ரிஸ்க் இருந்தால் என்ன மன அமைதியோ அந்த அமைதி தருவான் அதான் அந்த ரிஸ்க் தர்றதுக்கு ரிஸ்கே தரணும்னு அர்த்தம் இல்ல அப்படியான சகாபாக்கள் எவ்வளவு நாள் பட்டினிக்கிறது இருக்காங்க தெரியுமா கந்தக்கல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கந்த தோண்டும் போது பெரிய அகல் தோண்டும் போது அவ்வளவு பெரிய அகல் தோண்டும் போது ரசூலுல்லாஹி ஒரு பெரிய பாறை வந்துருச்சு யாராலையும் உடைக்க முடியல அரபுகள் சொல்ல வேண்டியது இல்ல அரபுகளுடைய பிடி புரட்டு பிடி நம்மள மாதிரி இல்ல அரபுகள் ஒரு புடி பிடிச்சா நம்ம கை என்ன அங்க சட சடன் சத்தம் கேட்கும் அரபுகள் ஒரு புடி பிடிச்சா நம்ம கையில சட சடன் சத்தம் கேட்கும் நம்ம எலும்பு அப்படிதான் பிராய்லர் கோழி எலும்பு மாதிரி அவ்வளவுதான் நம்மளுக்கு இப்ப இருக்கு ஆனா அரபு நாட்டுக்காரங்க அப்படி இல்ல இப்பவும் அரபு ஒரு யமன் யமன் யமன்காரங்களுடைய ரூம்ல நாங்க இருந்த மதியனாவில அது யமனி அந்த அம்மாவும் யமனி ஆனா அந்த அம்மா ரொம்ப நல்ல வலுவா இருந்துச்சு அதனால ஒரு சத்தம் போட்டா அந்த யமனி ஒரு கிலோமீட்டர் ஓடுவார் அந்த யமனி அந்த அம்மா சத்தம் போட்டா ஒரு கிலோமீட்டர் ஓடுவார் ஒரே ஒரு பையன் செல்லமா வளர்த்துறாங்க நான் சொல்றதுக்கு நேரம் இல்லை இப்போ இது மாதிரி நிறைய கஷ்டா இருக்குங்க எத்தனையோ அனுபவங்கள் அது அல்லாவுடைய ஒரு கிருமின்னு சொல்லலாம் அல்லது சில சமயங்கள்ல சோதனைன்னு சொல்லலாம் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் அது ஞாபகத்தில் வந்து அந்த யமனி வீட்டுல இருந்தது அந்த அம்மா சத்தம் போட்டது அவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வந்துருச்சு நான் தான் போய் பஞ்சாயத்து பண்ணேன் ரெண்டு பேருக்கு அரபியில அப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சம் அரபி தெரியறதுனால இங்கேயும் சொல்லி அங்கேயும் சொல்லி அவரை சமாதானம் பண்ணி வச்சேன் எதிர்க்கு சொல்ல வந்து அரபுகள் அவ்வளவு கிட்டியா இருப்பாங்க அந்த பொம்பளை பார்த்துட்டு நம்ம பொம்பளைய பார்த்தா இந்த கோழி வந்து குண்ட கூட்டிட்டு போகும் பாருங்க அது மாதிரி தெரியும் நம்ம பொம்பளை பார்த்தா அப்புறானி இது வேகமா சத்தம் போட்டா கீழே விழுந்துரும் அது இருக்கு நல்லா திரகாத்திரமா இருக்கு அந்த யமனி அதுவும் யமன்காரங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது மாதிரி வலு உள்ளவர்கள் அப்படி உள்ளவர்கள் தோண்டி கூட வெட்டி கூட அந்த கல்லை பாறையை உடைக்க முடியவில்லை கடைசியாக ரசூல்லாய் ஸல்லல்லாஹு சொன்னாங்க நாயகமே ஒரு பெரிய பாறை வந்து விட்டது எங்களால உடைக்க முடியவில்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு போனாங்க உள்ள இறங்கினாங்க இறங்கி அகதல் மேவல அந்த சம்மட்டி கையில எடுத்தார்கள் சம்மட்டி கையில எடுத்தார்கள் ஒரே அடியில் அது தூள் தூளாயிருக்கு ரெண்டாவது ஏடு எடுத்தாங்க அது பூரா இல்லாம ஆயிருச்சு அந்த கிஸ்தா நீண்ட கிஸ்தா அது அந்த சமயத்துல நாயம் செல்லல்லாச உள்ள இறங்கும் போது கொஞ்சம் அவருடைய சட்டை விலகியது அப்ப ஹசரத் அப்துல்லா ஜாபிர் அந்த ஜாபிர் ரவி அல்லாஹு தாலானு பார்த்தாங்க தங்களுடைய வயிற்றுல கல்லு வச்சு கட்டியிருந்தாங்க வயிற்றுல கல்லு வச்சு கட்டியிருந்தாங்க அப்ப எவ்வளவு பசியா இருந்தா நமக்கு வயிற்றுல கல்லு வச்சு கட்டுறதுன்னா என்னன்னு தெரியாது எவன் தலையிலேயாவது கல்லு தூக்கி போடச்சோன்னு அது தெரியும் இதுவரைக்கும் நம்ம அதான் படிச்சிருக்கிறோம் வயிற்றுல கல்லு வச்சு கட்டுறதுன்னா என்ன தெரியுங்களா நம்ம கல்லு வச்சு கட்டினா அங்கேயே விழுந்துருவோம் ஒரு கல் எடுத்து நம்ம வயிற்றுல வச்சு கட்டிச்சு பசி கடுமையான பசி ஒரு கல் எடுத்து வச்சு கட்டிச்சுதோம் இப்ப நடக்க முடியாது நம்மளால கல்ல வேற தூக்கிட்டு நடக்கிறது யாரு அதனால நமக்கு கட்ட முடியாது கல்லு கட்டுறது எதுக்காக என்றால் அந்த குளிர்ச்சி வைத்திரப்பட்ட காரணத்தினால கல்லில் இருக்கிற குளிர்ச்சி வைத்திரப்படுற காரணத்தினால பசியினுடைய கடுமை கொஞ்சம் குறையும் என்பது காரணம் அதான் கல்லு வச்சு கட்டுறது காரணம் கல்ல பார்த்தாங்க வீட்டுக்கு போனாங்க பிறகு சாப்பாடு சொன்னாங்க இந்த விசாரணைக்கு நீங்க கேட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க அவ்வளவு பேர் சாப்பாட்டுக்கு போனாங்க அங்க இருந்தது கொஞ்சம் மாவும் ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியும் தான் ரசூலும் ரசூலுடனே ஒரு ரெண்டு பேர் கூட்டுவாங்கன்னு அதிரத்து ஜாபிருடைய மனைவி சொல்லிவிட்டாங்க கூட்டிட்டு வர்ற எத்தனை பேர் கூட்டு வர்றீங்க ரசூல்லாவுடனே ரஜுலும் அவர் ரஜுவைனி அறிவிச்சிட்டு வருது ரெண்டு ஒருத்தர் ரெண்டு பேர் கூட்டுவாங்க இந்த சகாபி அப்படித்தான் வந்து கூப்பிட்டாரு நாயகமே வீட்டுல ரொம்ப பசியா இருக்கிறீங்க வீட்டுல சின்ன ஆட்டுக்குட்டி ஒண்ணு இருந்துச்சு கொஞ்சம் மாவு இருந்துச்சு அங்க எல்லாம் ரெடியா இருக்கு நாங்க வந்தா சாப்பிடலாம் யா எவ்வளவு பேர் வர்றது நீங்க ரெண்டு பேர் வாங்கன்னு சொன்னாங்க உடனே நாயசலா சத்தம் கொடுத்தாங்க இவன் இந்த சஹாபி வீட்டுல எல்லாருக்கும் விருந்து தயாரா இருக்குது வாங்க உசைனியா கேசட் சென்டர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு போன் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து